பகவத்கீதை இருபதாவது நாள் வகுப்பு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயை சர்வ விக்னோ பிரசாந்தையே ஓம் கணநாதன் காக்கட்டும் குருநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமை பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண் அறிவு விழித்திருக்க நுண் அறிவு விழித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் எவன் தட்சிணாமூர்த்தியவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் அழிக்கட்டும் துயர் அழிக்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காமத்துணை நிற்கட்டும் காமத்துணை நிற்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் பொருளை கல்வி இதன் பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி ஓம் உசுறு மாதிரி என்ன அவர் என்கிட்ட இணைந்திருக்கிறார் ஊன்றி ஊன்றி இருக்கிறார் அப்புறம் என்னையே கத்தின்னு சொல்கிறார் அவர் அப்புறம் நான் அவரை தூக்கி போட முடியாது அவர் வந்து எனக்கு அவராக போய்விடுகிறார் ஆகிவிடுகிறார் அப்படி பகுனாம் ஜென்மனாம் மந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே பல பல பிறவிகளுக்கு பிறகு ஒருவன் இப்படி ஞானத்தை அடைந்து என்னை அடைகிறான் வாசுதேவக சர்வமிதி வாசுதேவன் தான் இங்கு எல்லாமாக இருப்பது எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன காரணம் நிமித்த உபாதான காரணம் என்பதை புரிந்து கொண்டு அவன் வாழ்கிறான் அதனால் அவன் மகாத்மா சக மகாத்மா அவன் பேரறிவு உடையவனாக ஆகிவிடுகிறான் சுதுர்லபகா அவன் கிடைப்பதற்கு அறியவன் அப்படி தைஹி தைஹி ஹிருத்த ஜானாக நீக்கப்பட்ட அறிவை உடையவர்கள் அல்லது அறிவு நீக்கப்பட்டவர்கள் அவர்தான் தைகி தைகி காமைகி அவர் அவர்களுடைய காமங்களால் தூண்டப்பட்டு ஸோ அல்லது அந்தந்த காமங்களால் தூண்டப்பட்டு எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி அவர் அவர்களுடைய காமங்களால் ஆசைகளால் வச்சுக்கிட்டாலும் அந்தந்த காமங்களால் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா அந்நிய தேவத்தாக்கா பிரபத்தியத்தே மற்ற தேவதாக்களை போய் அடைக்கலமாகிறார்கள் மற்ற தேவதாக்கள்னா என்ன இங்கே தெய்வங்களை தான் ரெஃபர் பண்ணுறாருன்னு நினச்சக்கூடாது தெய்வங்கள் ப்ளஸ் பலவிதமான கெப்பாசிட்டிகள் பவர்கள் உலகத்தில் அது பணம் புகழ் பட்டம் பதவி எதாக இருந்தாலும் அப்புறம் அதெல்லாம் எண்ஸ் அவங்களுக்கு பொறுத்தல எண்ட்ஸ் என்ன அடையப்பட வேண்டியவைகள் அவைகள் அதற்குரிய சாதனங்கள் அதற்குள்ள தெய்வங்கள் அதெல்லாம் ஸோ முடிவுகளையும் சாதனங்களையும் அப்படியே அந்நிய தேவத்தாக மற்ற தேவத்தைகளை அவன் சரணடைகிறான் மற்ற முடிவுகளை மற்ற கொள்கைகளை மற்ற வாழ்க்கை லட்சியங்களை அவன் தேர்ந்தெடுத்து போய் அடைக்கலமாகிறான் இதுவரைக்கும் நினைத்து பார்த்தோம் தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்தியா ஸ்வயா நியத்தகா இப்போ இவன் எப்படி போய் அடைக்கலம் ஆகிறான் என்றால் அப்படின்னு சொல்லி அடுத்த உரையில் விளக்குறாரு அவ்வளோதான் இது ஏன் சார் அவன் மட்டும் போய் வேற எங்கெங்கயோ அடைக்கலம் ஆகிறான் வேற எங்கெங்கேயோ புகழை எடுக்கிறான் அப்படின்னா ஸ்வயா பிரகிருத்தியா ஸ்வயன்னா சொன்னால் ஸ்வயம்னா ஒருவனுடைய இயல்பான அது நம்ம பார்த்துருக்கோம் சுய புத்தி இருக்கா அப்படின்னு தனக்கென்று உள்ள இயல்பான தன்மைகள் நேச்சுரல் டெண்டன்சிஸ் அப்படி தன்னுடைய இயல்பான தன்மைகள் குணங்களால் பிரகிருத்தியா அதான் குணங்களால் தன்மைகளா பிரகிருத்தின்னா நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம் இயற்கை அப்படின்னு ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம் ஸோ இங்கே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இயற்கை பிரகிருதி நம்மளும் அந்த பிரகிருதிக்குள்ளே இருக்கோம் பிரகிருத்தின்னா அடிப்படையானது மாறாதது கான்கிரீட்டானது இயற்கையானது மாற்றப்பட முடியாதது அப்படின்ட்டு ஸ்வயா பிரகிருத்தியா அப்போ இந்த இடத்துல ஒன்று வந்து விலக்கி கட்டுறதுக்காக இந்த ஸ்வயாங்கிறத போட்டிருக்காரு இந்த இடம் மாற்றி போட்டிருக்க நமக்கு எப்போதான் தான் புரியும் ஸ்வயா பிரகிருத்தியான்னு படித்தாரு ஸோ பிரகிருத்தின்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையும் குறிச்சிடும் ஸ்வயம் பிரகிருத்தினா தன்னுடைய பிரகிருத்தினால் அப்படின்னா தன்னுடைய இயல்பினால் உந்தப்பட்டு ஸ்வய பிரகிருத்திய பிரகிருத்தியா தம் தம் நியமம் ஆஸ்தாய அந்தந்த நியமங்களை நியமங்கள்னா விதிகள் எதை எப்படி செய்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது உலகத்தில் நியத்திகள் இருக்கு அந்த நேர்த்திகளை படிச்சுக்கிறான் புரிஞ்சுக்கிறான் அப்புறம் அதை வழியாக போறான் அதான் தம் தம் நியமம் ஆஸ்தாய ஆஸ்தா ஸ்தான்னு சொன்னால் என்னன்னு பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது ஸ்தா ஸ்தானா லிட்ரல் ஸ்டால் ஸ்டால் ஸ்டால்லாம் பார்த்தோம் ஸ்தான்னா லிட்ரல் ஆஸ்தான்னு சொன்னால் உறுதியாக நிற்றல் இதே ஆஸ்தானம் முன்னாடி வந்திருக்கு ஆஸ்தானம் ஆஸ்தித்தக செய்யாமா பதினெட்டாவது ஸ்லோகத்தில் வந்திருக்கு ஆஸ்தித்தக அதேதான் தான் இங்கே ஆஸ்தாய அப்படின்னா நின்று கொண்டு உறுதியாக நின்று கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு ஆஸ்தாயம் ஆ ஆ ஒன்றா ஸோ ஸ்தா ஆ ப்ளஸ் தான்னு சொன்னால் அதை ஆ போட்டாச்சுன்னா உறுதி அர்த்தம் வெறும் ஸ்தாய அப்படின்னா நின்று கொண்டு ஆஸ்தாயன்னா உறுதியாக நின்று கொண்டு அப்படின்னு எதில் உறுதியாக நின்று கொண்டு தம் தம் நியமம் அதற்கு அதற்கு அதற்கு உரிய நியமங்களில் கட்டமைப்புகளில் உறுதியாக நின்று கொண்டு இவன் என்ன பண்றான் அந்நிய தேவத்தைகளை அடைக்கலமாக இருக்கிறான் இந்த கட்டமைப்புகள்லாம் எப்படிப்பட்டதுன்னா இவைகளும் சாதாரணமானது இல்லை நியத்தாக அப்படின்னு சொன்னால் நி எத்து அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் அல்லது ஆடைன் அல்லது கட்டுப்படுத்துதல் நிர்வகித்தல் நீ எத்தாகன்னா நியமேன எத்தாக அப்படின்னா முறைப்படி நிர்வகிக்கப்பட்டவைகள் எவைகள் இந்த நியத்திகள் இயற்கையினுடைய நியத்திகள் ஒரு ஸ்டாக் வச்சுக்கிட்டு இதை வந்து செஞ்சின்னா இப்படி இப்படி நடக்கும் இதை போட்டின்னா இப்படி போட்டால் சப்தம் வரும் அப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய நியத்தி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நியத்திகளை பிடித்து கொண்டு தம் தம் நியமம் ஆஸ்தாய் ஸோ இந்த நியத்தாக நியத்திகளால் நியத்திகளால் வரையறுக்கப்பட்டவைகள் நியத்திகளால் கட்டமைக்கப்பட்டவைகள் எவைகள் இங்கு இயற்கையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு சிருஷ்டியினுடைய கட்டமைப்பு அவைகளினுடைய நியத்திகளில் வேரூன்றி கொண்டு இவன் என்ன பண்ணுறான் இந்த மாதிரி வேறு வேறு முடிவுகளை தேடி போறான் அதெல்லாம் அடைய முடியும் அடைய முடியாது கிடையாது ஏன்னா அந்த நியத்திகள் அந்த கட்டமைப்புகளையும் இறைவன் தான் ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லது அவைகளும் இறைவனின் நியத்திகளின் துணையுடன் தான் வந்திருக்கின்றன அதனால்தான் வாழ்க்கையில் சிறந்த லட்சியம் கடவுளை அடைதல் ஞானத்தை அடைதல் அப்படி சொன்னா கூட மீதி அப்படின்னாக்க மீதியெல்லாம் அடைய முடியாதபடியே சிருஷ்டி வந்திருக்கலாமே மீதியெல்லாம் ஏன் சார் இருக்குன்னா அதுவும் அவரால் தான் இருக்குது அதனால் அதெல்லாம் அடையக்கூடாதுன்னுலாம் ஒன்றும் கிடையாது அடையலாம் என்னென்னா இதுதான் இதெல்லாம் ஒரு சிக்கலான இடம் இதெல்லாம் ஒரு டீச்சர் இது புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் சிக்கல் தான் அதனால் என்னென்னா புரிஞ்சிக்காதே இது பாடம் நடத்த ஆரம்பிக்கிறப்ப தப்பு தப்பாக பாடல் நிறுத்தி விட்டு குழப்பத்தில் போயிடுறது என்னென்னா இப்போ இந்த கேள்வி வருது அப்போ வாழ்க்கையினுடைய லட்சியம் கடவுள் தான் அப்படின்னா அப்புறம் வேற எதையா அடைகிற மாதிரி கடவுள் ஏன் வைக்கணும் எதாவது செஞ்சா எதை செஞ்சாலும் கடைசியா மோட்சம் தான் வரும் அப்படி வச்சுட்டு போயிருக்கலாம் என்ன சமைச்சா இட்லி சாம்பார் வருது இட்லி வருது ஆஃபீஸ் போனால் பணம் வருது காசு கொடுத்தா பைக்கு கிடைக்குது இப்படிலாம் வேறு வேறு விஷயங்கள்லாம் உலகத்தில் கிடைக்கிறதுனால தான் நான் வேறு வேறுக்கு போகிறேன் அப்படிலாம் இல்லாமல் உன்னே ஒன்று எதை செஞ்சாலும் மோட்சம் தான் கிடைக்குது அப்படியே வச்சுருந்தா சிவடையில் பிரச்சனையே இல்லை சார் மோட்சம் இல்லை கடவுள் எதை வச்சுருந்தாலும் எதை செஞ்சாலும் கடவுள் தான் கிடைப்பாருன்னு அவரே வச்சுருந்தா பிரச்சனையே இல்லை சார் இதுதான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு தப்பியுடைய தப்பு என்ன கடவுள் வாழ்க்கை லட்சியம் இல்லை சாஸ்திரமும் கடவுளே வாழ்க்கை லட்சியம்னு சொல்லலை அப்படின்னா வாழ்க்கை லட்சியம் என்னன்னு சொல்லுது ஞாபகம் வருதா மோட்சம் மோட்சம் தான் மோக்ஷம்னாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் மோக்ஷம்னாலும் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஒரு ஸ்டேட்டுன்னு நினச்சிக்கிறாங்க அது இந்த கதை திறந்து வச்சு அந்த பக்கெட்டை எடுத்து முன்னாடி வச்சுக்கணும் அப்படியே உள்ளே நல்லா புரிஞ்சு அது அசையாத மாதிரி இல்லை இல்லை வந்துருச்சா அடிச்சிருச்சாக்கா பக்கெட்டு சடுத்துருச்சா இன்னும் செவ்வளோ ஒட்டி வைங்களேன் கொஞ்சம் அப்போ பக்கெட்டை என்ன உள்ள ஆவல் ah, ah, அதாவது மோக்ஷம்னு சொன்னாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும் மோக்ஷம்னா திரும்ப இந்த வார்த்தை வருது ஒரு பில்டிங் மாதிரி இருக்காது மோக்ஷம்னா ஒரு நிலையோ ஒரு அனுபவமோ கிடையாது பல பேர் அது ஒரு நிலை அல்லது அது ஒரு அனுபவம் நினச்சிக்கிட்டு முயற்சி பண்ணுறாங்க மோட்சத்தை அடைகிறது மோக்ஷங்கிற வார்த்தைக்கு பொருள் வந்து விடுபட்ட நிலை அவன் டிஸப்பியரன்ஸ் ஆ disappearance being freed of things issues சுதந்திரமாக இருக்கும் நிலை பாதிக்கப்படாமல் இருக்கும் நிலை அவ்வளோதான் அதுக்கு பொருள் வேற ஒன்றும் கிடையாது நம்ம சும்மா கண்ணா பண்ணான்னு எதையோ கற்பனை பண்ணிட்டு என்னென்னமோ அதுக்காக இவங்க சொன்ன விளக்கமே தப்பு அப்புறம் அந்த அதை நோக்கி போக வேண்டியது மோட்சம்னா ஒரு நிலை கிடையாது விடுபட்ட நிலை இங்கேயே இப்பொழுது அது வந்து ஒரு அனுபவம்னு கொண்டு வரோம் நிலைன்னு சொன்னால் அனுபவம்னு கொண்டு வந்துடுறாங்க அப்புறம் நிலைன்னு சொன்னால் இந்த மாதிரி நிலைன்னு நினைக்கிறேன் அது ஒரு மனநிலை அவ்வளோதான் மனம் விஷயங்களால் நிகழ்ச்சிகளால் சம்பவங்களால் குணங்களால் பாதிக்கப்படக்கூடிய வகையில் சாதாரணமா இருக்கு எல்லாருக்கும் அதான் இயற்கை மனிதன் இந்த நிலை இந்த தன்மை இந்த குணம் இந்த நிலையிலிருந்து விடுபட்ட நிலை அப்படின்னா இதே போன்ற நிகழ்ச்சிகளால் தன்மைகளால் மனிதர்களால் சம்பவங்களால் குணங்களால் எதனாலும் மனம் பாதிக்கப்படாத நிலை அவ்வளோதான் இவனுக்கு பாதிப்பு வராதெல்லாம் கிடையாது பாதிப்பு முள்ளு குத்துச்சு முள்ளு குத்துனா குத்தம் அவர் உடம்புலேயே ரத்தம் வரும்னா வரும் அதெல்லாம் பாதிக்கும் உடம்புனா உடம்புக்கு என்ன நியத்திகளோ அதெல்லாம் போகும் மனசுனா மனசுக்கு என்ன நிய நியத்திகளோ அதெல்லாம் போகும் நியத்திகள்னா கட்டமைப்பு படி அதெல்லாம் இயற்கையில் உள்ளது அதெல்லாம் நம்ம ஃப்ரீ வில்லுக்கு கீழே கிடையாது அதெல்லாம் நம்மளால அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது இவங்க பண்ண முடியும்னு நினைச்சுக்கிறாங்க பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது எப்படி உடம்புல ஊசி எடுத்து குத்துனா ரத்தம் வராம பண்ண போறாங்க சார் அப்படிலாம் நீ முயற்சி பண்ண வேண்டாம் ஊசி எடுத்து குத்தாமல் போதும் பெட்டர் அப்புறம் எங்கேயாவது எப்பயாவது முள்ளு குத்துச்சுன்னா காயமாகுமே சார் நான் அதுக்கு இப்பயே உடம்பு வந்து நான் தவம் பண்ணி எது குத்துனாலும் ஓட்டக்கூடாத மாதிரி பண்ண போறேன் நான் அப்படின்னு நீ முயற்சி பண்றேன் இது இருக்கிற நூறு வருஷம் டிக்கெட்டு அதுக்கு நீ ஆயிரம் வருஷம் ப பயிற்சி பண்ணால் முயற்சி பண்ணால் வேலை நடக்கலாம் தெரியல அப்படின்னா அப்புறம் ஏன் நீ இதெல்லாம் நீ ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி உடம்புல உடம்புல எங்கே குத்துனாலும் ஊசி உள்ளே போகுது இந்த தோல் போட்டி வந்துடுது இவர் என்னமோ பண்ணார் கடவுள்கிட்ட தவம் இருந்து அப்புறம் ஒரு நாள் என்ன இவர் பெருமையாக நின்றுட்டு நூறாவது மாடியில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார் ஆ பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய கிரேட் ஆகிட்டேன் அப்படின்னு மொட்டை மாடியில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருந்தார் ஒருத்தன் என்ன பண்ணா அவரை பிடிச்சி தள்ளி விட்டாங்க கீழே கீழே வந்து ஆறு கத்திட்டு கீழே வந்து எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு இப்போ ஸோ அதுக்கு தவம் பண்ணவர் இதுக்கு தவம் பண்ணல அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணு ஏன் எதை இந்த இன்னொரு பிரச்சனை இருக்கு பெட்டர் எப்படி முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை வராமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படியே பிரச்சனை வந்தாலும் முள்ளு குத்துனாலும் சரி ஈஸ்வர பிரசாத்னு சொல்லிட்டு போக பழக அவ்வளோதான் என்ன பண்ணுறது இதை தான் பழகணுமே தவிர முள்ளு குத்துனா எனக்கு ஓட்டையே போடாத மாதிரி தோல் ஆகிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் தவம் பண்ண இதே மாதிரி தான் மனசுக்கும் மனசுக்கும் எல்லாம் வரும் எல்லாம் வராமல் ஆகாது வராமல் பார்த்து முயற்சி பண்ண தேவையில்லை உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் போதும் அவ்வளோதான் இதுதான் மோட்சங்கிறது அப்போ மனம் இயற்கையாகவே சமாதானம் ஆகிக்கும் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈஸ்வர பிரசாதம் ஈஸ்வர அர்ப்பணம்னு சமாதானம் தான் சமாதி நிலைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு சம்பவம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு மனசு செட்டில் ஆகுது இதெல்லாம் நினச்சி நினச்சி அம்மா அன்னைக்கே ஜி சொன்னார் அம்மா அன்னைக்கே ஜி சொன்னார் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜீரணமாக ஆக ஒரு மாசத்துல செட்டில் ஆகுது இன்னும் கொஞ்சம் ஜீரணமாக ஆக சப்ஜெக்ட் ஜீரணமாகனா இட்லி கிடையாது விஷயம் சொல்லப்பட்ட உபதேசம் ஒரு வாரத்தில் ஜீரணமாகுது அப்புறம் ஒரு நாளில் ஜீரணமாகுது அப்புறம் ஒரு மணி நேரத்தில் நினச்சி பார்த்து ஆமாம் போ விட்டு தள்ளு அப்புறம் ஒரு நிமிஷத்தில் ஆமாம் போ இந்த லூசு தான் அப்படின்ட்டு அப்புறம் என்னன்னா நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே பாதிக்கப்படாமல் இருக்காங்க அவ்வளவு இந்த தன்மை அதிகமாக்கிக்கணும் அப்புறம் என்ன கடைசியாக போக போக அந்த சம்பவம் நடக்கும் பொழுதே மனம் ஆடாமல் இருக்கும் நிலைக்கு வரணும் இதில் அவர் ஒரு வருஷம் கழிச்சு செட்டில் பண்ணுறவரும் ஞானி தான் இந்த உபதேசத்தின் துணையுடன் ஒரு மாதம் கழிச்சு செட்டில் பண்ணுறவரும் ஞானி தான் அப்போ நடக்கும் பொழுதே செட்டில் பண்ணிக்கிறவரும் ஞானி தான் இதில் எல்லாருமே ஞானி தான் உபதேசம் முடிஞ்சால் எல்லாரும் ஞானி தான் நீங்கள்லாம் பெரிய ஞானி நாங்கள்லாம் ஞானி அப்படின்லாம் முடிய முடியாது அவசியம் கிடையாது இவ்வளோதான் ஞானம் இவ்வளோதான் ஞானம் அப்புறம் இன்னும் அந்தந்த ஞானிக்கும் வேறு வேறு இஷ்யூ வேறு வேறு திறமை சில பேர் ஒரு மாதத்தில் செட்டில் ஆகுறாங்க சில பேர் ஒரு வாரத்தில் செட்டில் ஆகுறாங்க சரி நாம் எந்த இடத்துல இருக்கணும்னு பார்த்துட்டு நம்மளை எப்படி இன்னும் உயர்த்துறதுன்னு பார்த்துக்க முடியாது அவங்கவுங்களும் இது வந்து கூட குறைச்சி பார்க்குறதுக்கு ஐயா இவர் என்ன இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறார் அப்படிலாம் பார்க்கறதுலாம் ஒன்றுக்கு அவங்கவுங்களும் வேறு வேறு தூரத்தில் இருக்கிறாங்க வேறு வேறு காலம் இருக்குது சில பேர் பத்து வருஷமாக தவத்தில் இருப்பார் பத்து வருஷமாக தொண்ணூறு பாயிண்ட் முன்னேறினவர் அடுத்த பத்து பாயிண்ட் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இன்னொருத்தர் முதல் ஒரு வருஷம் பார்த்தா ஒரு பாயிண்ட் கூட முன்னேற முடியல ஒரு பாயிண்ட் கூட முன்னேற முடியல பத்து பாயிண்ட் வர்றதுக்கு பார்த்தாக்க ஐம்பது வருஷம் ஆச்சு அப்புறம் அவர் மாதிரி ஒப்பிட்டு பார்த்தாக்க பத்து பாயிண்ட் வரதுக்கு ஐம்பது வருஷம் போயிடுச்சு அப்போ மீதி தொண்ணூறு பாயிண்ட் எப்போ முடிப்பாரோ தெரியலையே நினச்சிட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே வருஷத்தில் முடிச்சிட்டேன் டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அப்போ யாருக்கு என்ன மாதிரி போகணும்னு தெரியாது எங்கெங்க இடிச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியாது சில பேருக்கு சில விஷயம் கஷ்டமாக இருக்கும் அதே விஷயம் சில பேருக்கு ஈஸியாக போகும் அதனால அதெல்லாம் கண்டுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஒன்ஸ் இந்த ட்ராக்குக்கு வந்தாச்சுன்னா போதும் இந்த மாதிரி மைண்டை செட்டில் பண்ண பழகிட்டே போயிடும் இதுதான் பிரபதனம் இதுதான் அடைக்கல ஏற்றல் ஸோ இதுதான் மோட்சம் அடைந்த நிலை இதுதான் மோட்சம்னு சொல்லப்படுது இவன் என்ன பண்ணிட்டான்னா இவன் இதை வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்லாமல் வேறு எதையோ வாழ்க்கையில் முக்கியம்னுட்டான் இப்போ தான் நம்ம ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்கோம் என்னென்னா இப்போ அந்த கேள்வி பதில் சொல்லணும் ஏன் சார் வேறு எதையுமே அடைய முடியாதபடி வாழ்க்கையில் கடவுள் பண்ணியிருந்தாருன்னா நான் இந்த நிலைக்கே வந்திருப்பேன் சேர்ந்தேன் இதெல்லாம் ஏன் உலகத்தில் இருக்கு அப்போ நான் தேடி போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நீயும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது நானும் உங்களை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது தப்பு கிடையாது எது தப்பு கிடையாது மற்ற விஷயங்களை தேடி போகுதல் தப்பு கிடையாது மற்ற பலன்களை எனக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறது எனக்கு ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறது எனக்கு ஒரு நகை வேணும்னு நினைக்கிறது நான் சங்கீதத்தில் வந்து நல்ல திறமசாலியாகணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி பல பல ஆசைகள் வருகிறது அதெல்லாம் தவறு ஏன்னா அதெல்லாம் பிரகிருத்தியா நியத்தாகா பிரகிருத்திகளால் கட்டமைக்கப்பட்டவைகள் உனக்கு இந்த ஆசை வரணுங்கிறதே பிரகிருத்தியால் ஏற்படுத்தப்பட்டது அப்போ நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த ஆசை இருக்கா இருக்கட்டும் அந்த ஆசையை நான் அடையணும்னு தோணுது சார் அடை தப்பு கிடையாது அப்புறம் நீங்க எதாவது தப்புன்னு சொல்ல முடியுங்க அது இங்கே முடிவுன்னு நினச்சிக்கிட்டல அதுதான் தப்பு முடிவுனா என்ன அதுதான் வாழ்க்கை முடிவு அதுதான் வாழ்க்கை லட்சியம்னு வச்சுக்கிட்டு இருக்கல அதை தான் இங்க பிரபதனம்னு சொல்றது அதை தான் பிரபத்தியத்தேன்னு சொல்றாரு அதனால அதை அடைதலையோ அனுபவித்தலையோ அவர் இங்க குறை சொல்லல அதை அடைக்கலம் ஏற்றலைத்தான் அடைக்கலம் ஏற்றல்னா என்ன அதுதான் கதி அதுதான் வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு முடிவு செய்யறது மட்டுமே குறை சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த இடத்த சரியா புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில போய் தேடி போயிட்டு இருக்க இதெல்லாம் விட்டுட்டு வா இதெல்லாம் விட்டுட்டு வா எதுக்கு விடணும் நீ விட வேண்டாங்கிறது தான் தெளிவா நீ இருந்து எந்த ஒருத்தர் சொல்றாரு பிரகிருத்தியா நியத்தாக நீ அதை புரிஞ்சுக்க உங்ககிட்ட பிரகிருத்தியான இயல்பினால் நியத்தாக கட்டமைக்கப்பட்டவைகள் ஸோ இயல்பினால் இயற்கையினால் கட்டமைக்கப்பட்டவைகள் எது உனக்குள் இருக்கக்கூடிய ஆசைகள் விருப்பங்கள் அதை எடுத்து செய்யும் திறமைகள் அதை செய்வதில் இருக்கும் இயலாமைகள் அப்புறம் நீ அதை எடை போல எவ்வளவு அடைகிறாயோ அந்த முடிவுகள் அது எல்லாமே இயற்கையில் அடையப்பட்டவை இயற்கையாக கொடுக்கப்பட்டவை என்னன்னா நீங்க இந்த விஷயத்துல சந்தேகம் இருந்தா யாருனாலும் அவங்க சொல்லலாம் யாருனாலும் இந்த உலகத்துல சேலஞ்ச் கொடுப்போம் நான் என்னுடைய முயற்சியினால் இந்த பலனை அடைந்தேன் நான் என்னுடைய கவனக்குறைவால் திறமை இல்லையால் இந்த தோல்வியை அடைந்தேன் இந்த நஷ்டத்தை அடைந்தேன் அப்படின்னு யார் வேணுனாலும் சொல்லணும் நான் என்ன சொல்கிறேன்னா வாப்பா நீ என்ன நஷ்டத்தை அடைஞ்ச சொல்லு எந்த தேதியில் அடைஞ்ச சொல்லு தேதியோ நீ சொல்லு உன் ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணிப்பார் உன்னுடைய தசாபக்தி கணக்கு துல்லியமாக போட்டுப்பார் அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு கணக்கில் எடுத்துப்பார் கரெக்டாக நீ அந்த தேதியில் அந்த நஷ்டத்தை அடையணுன்றிருக்கு அதுவும் அந்த விஷயத்துல தான் நஷ்டம் அடையணுன்றது அல்லது அதே போல இந்த விஷயத்துல தான் நீ லாபம் அடையணும்னு இருக்கு அது அந்த தேதியில் அடையணும்னு இருக்கு எப்ப இருக்கு நீ பிறந்தப்பயே உன் ஜாதகத்துல இருக்கு அப்போ இது நான் அடைஞ்சேன் நான் அடைஞ்சேன் நீ சொல்லிட்டீங்கன்னா என்னாச்சு அதுதான் இருக்குத்தனமா அப்படின்னா நான் கஷ்டப்பட்டேன் சார் நீ கஷ்டப்பட்ட நீ கஷ்டப்படணுங்கிறது விதி அவ்வளோ அது அதான் பிரகிருத்தியா நியத்தாக்கா இந்த பிரகிருத்தியினால் கட்டமைக்கப்பட்டவைகள் பிரகிருத்தினா நியத்திகளின் கட்டமைப்பு அல்லது இயற்கை கட்டமைப்பு ஸோ இதனால் கட்டமைக்கப்பட்டவைகள் அப்படின்னா பராசக்தியா பராசக்தியினால் நியத்திகளின் தொகுப்பு கட்டமைப்பால் நியமிக்கப்பட்டவைகள் இதெல்லாம் அதனால சம்பவம் நடக்குது ஆனால் நீ அதை வச்சுக்கிட்டு அதே போய் வாழ்க்கை லட்சியம்னு வச்சுக்கிற இதுதான் வந்து சும்மா அதாவது வாழ்க்கையில் எதெல்லாம் தானாக நடந்துகிட்டு இருக்கோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கை லட்சியம்னு சொல்லாமல் இருந்தால் நம்ம புத்திசாலி என்ன ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வரதான் போகுது அப்புறம் அதே போய் இதை சாதிக்க போகிறேன் சாதிக்க போகிறேன் அது வந்து சும்மா அதுதான் சும்மானாலும் நமக்கு நாங்களே சொல்லிக்கிட்டு அதை விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகும் அதுதான் என்ன அதுதான் பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மாப்பா விட்டுட்டு போப்பா எது நடக்கணுமோ அது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்குன்னா அது இதுதான் பொருள் அது எது நடக்கணுமோ நடக்கணும் நீ சும்மா போட்டுக்கிட்டு அதை போட்டு குழப்பி குழப்பி குழப்பிக்கிட்டு அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா வெற்றி அடையணும்னு இருந்தால் வெற்றி அடையும் தோல்வி அடையணும்னு இருந்தால் தோல்வி அடையும் அவனை தோல்வி அடைஞ்சா எனக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது ஏன் பிடிக்கும் பிடிக்காதுன்னு பேசிக்கிட்டு தோல்வி வந்தால் தோல்வியை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை போகுதோ அப்படி வாழ்ந்துட்டு போகும் வெற்றி வந்தால் வெற்றியை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்க்கை போகுதோ அப்படி வாழ்ந்துட்டு போகலாம் இது வந்து அப்படி வாழ்ந்துட்டு போகிறது இருக்குல்ல அதுதான் வெற்றி அப்படி எப்படி வருதோ அப்படி வாழ தெரியலன்னா நீ சொன்ன வெற்றி கைக்கு வந்திருந்தா கூட உனக்கு வாழ தெரியாது அப்ப என்ன வெற்றி கிடைச்சும் நீ சொல்ற வெற்றி கிடைச்சிருந்தும் பிரயோஜனம் கிடையாது அப்ப வெற்றிங்கிறது நீ சொல்ற வெற்றிகளே கிடையாது சாஸ்திரம் சொல்லக்கூடிய வெற்றி தான் சாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லக்கூடிய வெற்றி எதுவோ அதுதான் வெற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுவது அதை இதெல்லாம் இயற்கையினால் கட்டமைக்கப்பட்டவைகள் என்பதை புரிந்து கொண்டு வாழ்தல் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக இருந்துட்டு வாழ்க்கை நடத்து என்ன வருதோ அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு போ அதுக்குள்ளே உன்னுடைய ஃப்ரீவில் உன்னுடைய சுதந்திரத்துக்கு எதை பெட்டராக செய்ய முடியுமோ செஞ்சு பாரு அவ்வளோதான் எவ்வளோ தூரம் செய்ய முடியுதோ செய்ய செய்ய முடியலன்னா இந்த இடத்துல நியத்தி அங்கீகரிக்கல இடிக்குது சரி இது போதும் முயற்சி தோணுதா விட்டுட்டு போயிடு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஏன் செய்ய முடியல ஏன் செய்ய முடியலன்னா ஒன்றும் வருத்தப்படுறது இல்லை ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டுன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே சொல்கிறேன் அதாவது ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல என்னென்னா ஒருவனுக்குள்ள ஆசை வருது முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணி போகிறான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டான் வயசு பார்த்தா தொண்ணூறு ஆயிடுச்சு ஆனால் அவன் எடுத்திருந்த ஆசை உண்மையிலே நல்ல ஆசை தான் அது தப்பான ஆசைன்னு சொல்ல முடியாது பல பேர் என்னுடைய குடும்பத்துக்கு நான் நல்லா செஞ்சு பார்க்கணும் அவங்களுடைய கஷ்டங்கள் வெளியில் கொண்டு வந்து ஒரு நல்ல வீட்டில் நல்லபடியாக சௌகரியமாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு நல்ல ஆசை தான் ஆனால் வாழ்க்கை பூரா ஸ்டெப் எடுக்க எடுக்க எடுக்க இவரும் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறார் கரெக்டாக அப்போ பார்த்தா ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க செலவாயிடும் அப்போ பார்த்தா இன்னொருத்தருக்கு கை கால் முடியும் எப்படியோ பார்த்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது கடைசியாக ஒரு நல்ல சோறு போட்டு பார்க்க முடியும் இப்படியே வாழ்க்கை பூரா இருந்தால் கடைசியாக டிக்கெட் வாங்கிட்டார் அது ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் நான் எல்லாம் செஞ்சு பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்ன ஆசை இருந்ததோ அது அப்படியே சேவ் வருது இன்னொரு பிரிவில் அதே போல் ஒரு குடும்ப சூழ்நிலையில் வராது இன்னொரு பிரிவில் அதை எடுத்து செஞ்சு பார்ப்பார் அப்படி நல்வாழ்க்கையை கொடுத்து அந்த பூர்த்தியை அனுபவிப்பான் அதனால் நான் என்ன சார் நான் எனக்கு நான் செஞ்சு பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த நபர்களை எனக்கு பிடிக்கும் ஆனால் அவங்களும் அதை அனுபவிக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அவங்க அனுபவிக்காமல் போயிட்டாங்களே அவங்க அனுபவிக்கணும் சௌகரியமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா அது உண்மையான ஆசை தான் கட்டாயமா அந்த ஆசையும் சேவாது இன்னொரு பிரிவில் நீ என்ன எதிர்பார்த்தையோ அதே போன்ற சௌகரியங்களுடன் சந்தோஷங்களுடன் அவர்கள் வாழ்க்கை நடத்துவார்கள் அதை அடைவாங்க சரி சார் அவங்க எங்கேயோ அடைகிறாங்க நானும் எங்கேயோ அடைகிறாங்க சரி ஆனால் எனக்கு அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கேன் சார் இன்னொரு பிரிவில் அவங்க எங்கேயோ போயிடுறாங்க நான் எங்கேயோ போறேன் ஆனால் எனக்கு அவங்களுக்கு செஞ்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கேன் அப்படி ஒரு ஆசை எனக்கு உண்மையிலேயே கட்டாயம் அதுவும் உண்மையாகும் இன்னொரு பிரிவில் உன்னுடைய குடும்பத்தில் வந்து பிறப்பாங்க நீ அவர்களை நன்றாக வாழ்வித்து பார்ப்பாங்க இதெல்லாம் பிரகிருதி பிரகிருத்தியினுடைய நியத்திகள் எப்படி ஸ்தூல நியத்திகள் இருக்கோ அப்படி சூக்ம நியத்திகள் இருக்கு ஞாபகம் செய்யுங்க இப்போ எப்படி ஸ்தூல நியத்தி இந்த டப்பாவை இங்கே போட்டால் இங்கே தான் விடுது இது போய் இங்கே விடுறதில்ல கரெக்ட் ஏன்னா ஏதோ ஒரு நியத்தி இருக்கு அதே போல் இந்த இடத்துல ஹைட்ரஜன் பலூன் விட்டால் அது நேராக பறந்து போடும் அது வந்து என் பாக்கெட்டில் உட்காந்துக்கிறது ஏன்னா அங்கே ஏதோ ஒரு நியத்திகளின் கட்டமைப்பு அதே போல் சூக்மத்திலையும் நியத்திகளின் கட்டமைப்பு இருக்கிறது அது சீக்ரெட் நம்மால் கண்டுபிடிக்கப்பட முடியாதது அதனாலேயே அப்படி ஒன்று இல்லைன்னு நினைச்ச வேண்டாம் இந்த உலகம் எப்படி எப்படியோ நடக்குது தானாக நடக்குது எதேச்சியாக நடக்குதுன்னு நினைச்ச வேண்டாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது மாதிரி இதெல்லாம் பூர்த்தியாகும் அதே மாதிரி தன்னை சார்ந்த குடும்பம் மட்டும் இல்லை சமுதாயமாக இருக்கலாம் நாடாக இருக்கலாம் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சதே பேசுறதுக்கு நேரம் இல்லை வேணா சின்ன சாம்பிள் பார்க்கலாம் நல்லது உங்களுக்கு தேவையான விஷயம்தான் அதாவது இப்போ உதாரணமாக இந்த நாட்டில் இந்த என்னென்ன பிரச்சனை இருக்குது இந்தந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்ப்பா அப்படின்னு ஒருத்தர் மனசில் ஆசை வரும் ஆனால் அவர் அரசியல்வாதி கிடையாது சாதாரண ஒரு ஆள் ஒரு எங்கேயோ ஒரு கூரை வீட்டில் இருக்கிறார் கிராமத்தில் அவர் மனசில் ஆனால் அவர் நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறாரு இந்த தர்மம்லாம் தெரிஞ்சிருக்கு பாரு அந்த வெள்ளக்கார பசங்க தான் நாட்டை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கு அப்புறம் வந்து இந்த பசங்க இன்னும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்றைக்கு தீர்வோ தெரியல இதெல்லாம் கட்டாயம் தீர்ணும் அப்போ இப்படிலாம் போனால் உலகத்துக்கே நல்லது கிடையாது உலகத்துக்கே இருக்கிற ஒரு திருவிழு இதுதான் இதையும் போட்டு கெடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் விடக்கூடாது இதெல்லாம் இப்படியே தடுக்கணும் இப்படி இவர் நினைக்கிறாருன்னு வச்சுப்போம் அந்த நினைப்பு இவருக்கு ஒன்றும் பண்ண முடியாமல் போகலாம் நினைக்கிறோம் இவங்களாம் அரசியல்வாதி இல்லைன்னு அப்படிலாம் கிடையாது இந்த எண்ணங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாம் போய் சேவ் ஆகுது எல்லாம் பிரகிருத்தினுடைய இயற்கை அந்த எண்ணங்கள் கட்டாயமாக சேவ் ஆகுது அவர் ஒன்றும் செய்ய முடியாதவராக இருக்கலாம் அவருக்கு சொந்தமாக ஒரு சைக்கிள் கூட கிடையாது அப்படி ஒரு தரித்திரம் ஆனால் அவர் எண்ணம் கரெக்டாக இருக்கு அந்த எண்ணம் சேவா அந்த எண்ணம் என்ன பண்ணுதுன்னா இவரே அதற்கேற்ற பிறவியை மீண்டும் பிறக்க வைக்கும் அல்லது இவரே ஒருவேளை மோட்சம் அடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னா இந்த எண்ணத்திற்கு தகுதி உள்ள நபரிடம் போய் அந்த எண்ணம் போய் சேர சேர்ந்துடும் அவங்க மூலமா இந்த இயற்கையை அதை நடத்த முடியும் இது இந்த எண்ணத்துக்கு எவ்வளவு தூரம் சக்தி இருக்கிறதுனா இவர் வந்து எந்த அளவுக்கு கிளீன் பர்சன் ஒரு பிரார்த்தனை ஒருவருடைய பிரார்த்தனை நல்ல பலனை கொடுக்க என்னென்ன நம்ம ரூல்ஸ் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே வகுப்புல பார்த்துருக்கோம் அந்த ரூல்ஸ் இங்கே கொண்டு வந்து அடாப்ட் பண்ணிட வேண்டியது எல்லாமே பிரார்த்தனைங்கிறது தான் பிரார்த்தனைங்கிறது சங்கல்பங்கிறது தான் வேற ஒன்றுமே கிடையாது இதெல்லாம் சங்கல்பங்கிற டெக்னிக் கீழே வருது பிரார்த்தனையே சங்கல்பங்கிற டெக்னிக் கீழே தான் வருது இப்போ இவர் பண்றதும் சங்கல்பம் அப்போ அந்த சங்கல்பம் வேலை செய்யாது அப்போது இவர் மூலமாக நடத்தி முடிக்கும் இவர் வந்து நான் தீர்க்கணும்னு நினைச்சாருனாலும் அவர் மூலமாக தீரும் இன்னொரு பிரிவில் இந்த பிரிவில் முடியாமல் போனாலும் அவர் பொதுவாக இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் யாராவது வந்து தீர்க்கணும்ப்பா நம்மளால ஆகாது யார் நல்லவங்க இருக்காங்களோ அவங்களாம் காப்பாற்றணும் அவங்களெல்லாம் கடவுள் நல்லா பார்க்கணும் ஏதோ நினைக்கிறார் மனசில் சங்கல்பம் நினைக்கிறார் அப்போ அந்த சங்கல்பம் என்ன ஆகுதுன்னா மற்றவர்கள் மூலமாக அந்த காரியம் பூர்த்தி ஆகுவதற்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போயிடும் அதெல்லாம் நடக்கும் அப்போ என்னன்னா ஒருவன் தன்னை இன்னும் இன்னும் தூய்மையாக வைத்துக்கொண்டு தகுதி உள்ளவனாக வைத்துக்கொண்டு சங்கல்பம் பண்ணினாலே போதும் அது நடக்கும் அது உண்மை அது சமுதாயத்தில் அந்த மாற்றங்கள் வரும் ரெண்டாவது சங்கல்பம் வைத்துக் கொண்டாலே அது நடக்கும் அதனால ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இதுவும் ஒரு மெத்தடு நம்ம பிரச்சனை நேரடியாக தான் போய் தீர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த சங்கல்பம் மாத்திரத்தினால் தீர்க்க முடியும் பிரச்சனை இல்லை அந்த சங்கல்பங்கிறத தான் வழிபாட மாற்றி கொடுத்துருக்காங்க நம்ம வழிபாடுங்கிறது வழிபாடு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது சங்கல்பமே போடணும் ஆனால் அது ஆரம்ப காலத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் வராது அப்புறம் அதுக்கு என்னென்னா மன தூய்மை கொண்டு வரணும் உடல் தூய்மை கொண்டு வரணும் பேச்சு தூய்மை கொண்டு வரணும் இதெல்லாம் தூய்மையாக கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கை தூய்மை தூய்மையாகணும் அப்புறம் இந்த ஞானத்தில் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கான்னு தெரியும் அந்த ஞானம்ங்கிறதுல தெளிவாக இருந்து கொண்டு சங்கல்பம் செஞ்சால் அதுக்கு இன்னும் பலன் இருக்கு எப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரிக்கிறார் ரெண்டு மெக்கானிக் பிரிக்கிறாங்க சுப்பிரமணியும் கோண்டுவும் சுப்பிரமணி கிளீனாக கம்ப்யூட்டரை பற்றி படித்தவர் தரோவாக படித்தவர் அவரே ஐநூறு கம்ப்யூட்டரை அசம்பிள் பண்ணியிருக்கிறார் எல்லா மாடல்லையும் அவர் பெரிய மெக்கானிக் அவர் பெரிய எக்ஸ்பர்ட் அவர் இன்னொன்று கோண்டு கோண்டு வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணியிருக்காரு உள்ளே பிரித்தா மிஷின் இருக்குன்னு தெரியும் ஆனால் பிரித்தது கிடையாது ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே விதமான ரிப்பேர் உள்ள ஆளுக்கு ஒரு கம்ப்யூட்டரை ஆளுக்கு ஒன்று கொடுத்தாச்சு இவர்கிட்ட ஒன்று அவர்கிட்ட ஒன்று அப்போ சரி பண்ணி கொடுங்க இப்போ யாரால ஈஸியாக சரி பண்ண முடியும் சுப்பிரமணியால் சரி பண்ண முடியும் கோண்டுவும் நானும் சரி பண்ணுறேன் சார் இவன் மட்டும்தான் அறிவாளியே நானும் தான் மனுஷன் எனக்கும் தான் இதெல்லாம் நம்ம ஆளுங்களோட வீணாக போன ஆர்குமெண்ட் எதுக்கு எடுத்தாலும் நானும் தான் மனுஷன் கோண்டு சொல்கிறாரு பாருங்க இப்போ உங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட் தெரிய போகும் நானும் தான் மனுஷன் என் உடம்புலையும் சேவப்பிரத்தம் தான் அவன் உடம்புலையும் சேவப்பிரத்தம் தான் எனக்கும் எலும்பு மாமிசம் தான் இருக்குது அவனுக்கும் எலும்பு மாமிசம் தான் இருக்குது நானும் தான் சோதிக்கிறேன் அவனும் தான் சோதிக்கிறான் அப்புறம் என்ன அவன் மட்டும் சரி பண்ணுவான் எனக்கு மட்டும் சரி பண்ணுறாங்க நானும் சரி பண்ணி பாருங்க சார் இது ஒரு இது பேர் தமிழ்நாடு ராஜிக்கு இது தமிழர்களின் ஆர்குமெண்ட் ஸோ நானும் பிரிக்கிறேன் நானும் மனுஷன் தான் அவனும் மனுஷன் தான் அவன் மட்டும் பிரிக்கிறான் நான் பிரிக்கக்கூடாதா நீங்கள் யார் கோண்டு போடுறோம் நான் அவன் எல்லாம் சமம் நாங்கள்லாம் ஒன்று கோண்டு பிரிச்சா அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தா அவன் பிரிக்கிறான் உயர் எடுத்து அங்கே சேர்க்கிறான் இதை எடுத்து அங்கே வைக்கிறான் வைக்கிறான் ஓகே நானும் வைக்கிறேன் நான் மட்டும் வைக்க முடியாதா இப்போ என்னாச்சு சுப்பிரமணிய கம்ப்யூட்டர் சரி பண்ணிட்டாரு கோல்டு கம்ப்யூட்டரை கிரி கறி பண்ணிட்டாரு கம்ப்யூட்டரை புகைஞ்சு போயிடுச்சு காரணம் என்ன அந்த விஷயத்தில் ஞானம் எவ்வளவு இருக்கிறது அதற்கு தகுந்த போல் விரல்கள் வேலை செய்கின்றன கரெக்ட் ஞானத்திற்கு ஏற்ப விரல்களும் கண்களும் வேலை செய்கின்றன விரல்ங்கிறது பத்து விரல் அவனுக்கும் பத்து விரல் இவனுக்கும் பத்து விரல் அவனுடைய விரலும் வேலை செய்கிறது இவனுடைய விரலும் வேலை செய்கிறது ஆனால் அந்த விரல் வேலை செய்யும் விதம் வேறு இந்த விரல் வேலை செய்யும் விதம் அப்படி இந்த ஞானம் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப இந்த சூக்ம கட்டமைப்பை மனம் வேலை செய்கிறது இந்த மனசுக்கும் விரல்கள் இருக்கு எங்கெங்க போய் எப்படி எப்படி வேலை செய்யணும்ன்றது அது அங்கங்கே போய் அப்படி லாவகமாக நேக்காக வேலை செய்கிறது ஞானிக்கு அப்போ அந்த சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது அப்போ என்ன பண்ணுதுன்னா அது கொடுக்குற பலன் சரியான நேர்த்தியான முழுமையான பலன் அந்த ஞானம் இல்லாத இந்த இடத்துல ஆத்ம ஞானம் கிடையாது நியத்திகள் வேலை செய்யும் முறையை பற்றிய ஞானம் ஏன்னா நியத்திகள் உள்ளதான் வேலை செய்கிறார் அப்போ அந்த ஞானம் இருந்தால் சரியான நற்பலனை கொண்டு வர முடியாது சங்கல்பத்தின் அந்த ஞானம் இல்லாதவர்கள் முயற்சி செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆஸ் முயற்சினா இந்த இடத்துல மனதினால் செய்யப்படும் முயற்சி சங்கல்பத்தை சொல்லலை உடலால் செய்யப்படும் முயற்சி சொல்லலை அதனால இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா உடல் சார்ந்த முயற்சிகள் தான் வாழ்க்கையில முயற்சின்னு நினைச்சிக்கிட்டு அப்புறம் அதையே போட்டுட்டு இருப்பாங்க அதையே பண்ணி பண்ணி அதுலயும் வெற்றி கிடைக்கும் அது வெற்றி கிடைக்காது ஆனா மனக்கலைப்பு அதிகமாக இருக்கும் அது ஒரு கிராஸ் லெவல் மெத்தடு அதுல ஒரு சுகம் இருக்கு சில பேருக்கு உடல் கஷ்டப்படுறதுல சுகம் இருக்கு சில பேர் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு பிடிக்கிறதுல சொல்லுங்க அவங்க அவங்க மெத்தடில் போயிட்டுருக்காங்க ஆனால் ரெண்டு மெத்தடும் இருக்குது ரெண்டு விதமான பலன்கள் உடல் உடல் சார்ந்த மெத்தட் அதுக்குள்ள பலன் மனம் மனம் சார்ந்த மெத்தட் அதுக்குள்ள பலன் ரெண்டுமே இருக்கு அதனால தான் நம்ம பெரியவங்க பெரிய புத்திசாலி ஏன் தேவையில்லாம டென்ஷன்ல இருக்க சென்னு பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை மூலமா செய்ய வேண்டியது செஞ்சுட்டு போ இந்த டெக்னிக் தெரிஞ்சதுனால தான் எதுக்கெடுத்தாலும் பிரார்த்தனை பண்ணாங்க எதுக்கெடுத்தாலும் வழிபட்டாங்க எல்லாத்துக்குமே அவங்கன்னா ஒரு வழிபாடு அவங்கன்னா ஒரு ஸ்லோகம் மந்திரம் அதுக்கு ஒரு பூஜை அதுக்கு ஒரு ஆரத்தி வீடு குடி போறியா அதுக்கு உடனே ஒரு பூஜை போடு பூமி ஏறு ஓட்ட போறியா அதுக்கு ஒரு பூஜை போடு புது வண்டி வாங்கினியா அதுக்கு ஒரு பூஜை போடு எதை செஞ்சாலும் உடனே ஒரு பூஜை போடு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அந்த பூஜையினால் அந்த வழிபாட்டால் அந்த விஷயத்தில் ஒரு சிரமங்களை குறைக்க முடியும் நன்மைகளை அதிகமாக்க முடியும் அப்படி தெரிஞ்சிருக்காங்க அதனால அப்படி செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு வர மாடர்ன் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன சாம்பிராணி போட்டாச்சுன்னா அந்த கார் நல்லா ஓடுதான் கார் நல்லா செஞ்சான்னா நல்லா ஓடுது சாம்பிராணி போட்டால் நல்லா ஓடுதாம்மா அப்படின்னு இது இது என்ன பண்ணுறது சூக்ஷ்ம அறிவு இல்லாதவர்கள் இப்படி தான் பேசுவாங்க ஓகே போயிட்டு போய் இது எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இது எதுக்கான டிப்ஸு பிரகிருத்தியா நியத்தாக அந்த இயல்பான நியத்திகளால் சுயா பிரகிருத்தியா தன்னுடைய இயல்பினால் கட்டமைக்கப்பட்டவைகள் அந்த நியத் அந்த அவைகள் நியத்திகளின்படியே வேலை செய்கின்றன நியத்தாக அவைகளும் கூட அப்புறம் அந்த நியமும் ஆஸ்தாய அந்த நியத்திகளில் நின்று கொண்டு தம் தம் நியமும் ஆஸ்தாய அந்தந்த நியத்திகளில் அந்தந்த கட்டமைப்புகளை பிடித்து கொண்டு இவன் என்ன பண்ணுறான் அந்நிய தேவத்தாக பிரபத்தியந்தே ஐ நான் அதை என்ஜாய் பண்ண போகிறேன் இதை என்ஜாய் பண்ண போகிறேன் இதான் வாழ்க்கை லட்சியம் இதுதான் வாழ்க்கை லட்சியம் என்ஜாய் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் நான் அதை என்ஜாய் பண்ண போகிறேங்கிறதே வாழ்க்கை லட்சியமாக வச்சுட்டேன் வாழ்க்கை லட்சியமாக வச்சுட்டு வேறு எங்கேயுமே சரணடையாது அப்போ இங்கே என்னதான் சொல்ல வர்றாரு வேற எதையும் என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லைங்கிறீங்க அப்புறம் இவன் வந்து வேற எங்கேயோ என்ஜாய் பண்ண போகிறத என்னன்னு சொல்றாரு அபகிருத்த ஞானாக மதிநீக்கப்பட்டவர்கள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு என்ன சார் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னா இதில் ஒன்றும் முரண்பாடு கிடையாது அதாவது இப்படி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ கவனிக்காமல் தான் அந்த சந்தேகம் என்னது அதெல்லாம் அனுபவிக்கிறத தப்பு சொல்லலை அவைகளை அடைவதற்காக முயற்சி எடுப்பதையும் தப்பு சொல்லலை அதை வாழ்க்கையை லட்சியம்னு சொன்னது வாழ்க்கையை லட்சியமாக வைத்துக்கொண்டு அவைகளை நோக்கி ஓடுறத தவறு அப்படின்னா இப்போ வாழ்க்கை லட்சியம் எது மோட்சம் வாழ்க்கை லட்சியம் சரி நான் அப்போ மோட்சம் வாழ்க்கை லட்சியம்னு வச்சுக்கிட்டு போனேன்னா இதெல்லாம் அனுபவிக்க முடியாது இதுதான் தப்பு புரிஞ்சு அப்படிலாம் ஒண்ணு வாழ்க்கை மோட்சம் லட்சியம்னு வச்சுக்கிட்டு போக முடியாது இதெல்லாம் விதிப்படி வருது முன்னாடி ஒருத்தன் வந்து விதிப்படி வர்ற பேனாவை பேனா வந்து பயில சரிக்கிட்டார் இப்ப நீ என்ன பண்ற இது மோட்சத்திற்காக நான் பேனா வாங்க போறேன் மோட்சத்திற்காக பேனா வச்சுக்க போறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ மோட்சம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பேனாவை பயன்படுத்துறேன் வேற ஒன்றும் கிடையாது நீ வர்றதெல்லாம் அனுபவிக்க தான் போற வராது வர போறது இல்லை ஆனா நீ அவைகளை கையாளும் பொழுது இதையெல்லாம் மோட்சத்தை அடைவதற்கான சாதனமாக நான் கையாளப் போகிறேன் சொல்லிட்டு கையாள போகிறேன் அவ்வளோதான் இல்லை வேற ஒன்றும் அவர் எதையுமே குறை சொல்லவோ தூக்கி எறிய சொல்லவோ கிடையாது மனம் மனதினுடைய சங்கல்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே சொல்லப்படுகிறது இது எது விஷயங்களுக்கே இப்படி விஷயங்களையே ஒரு தூக்கி எறிய சொல்லலை ஒரு வீட்டையோ ஒரு நகையவோ தூக்கி சொல்லலை இல்லை ஒரு பட்டம் பதவி புகழையோ தூக்கி சொல்லலை ஏன்னா அதெல்லாம் பிரகிருத்தியாக நியத்தாக அதெல்லாம் இயற்கை விதிகளால் கட்டமைக்கப்பட்டவைகள் ஒருவனுடைய சுபாவமே வந்து இயற்கை விதிகளால் கட்டமைக்கப்பட்டவைகள் அதெல்லாம் பற்றி நம்ம பாராட்டுறதுக்கும் ஒன்றும் இல்லை குறை சொல்கிறதுக்கும் ஒன்றும் கிடையாது அது அப்படிதான் இப்போ புவியீர்ப்பு விசை இருக்கிறத நாம் பாராட்டுறதா குறை சொல்கிறதா நெருப்பு சொல்கிறதா பாராட்டுறதா குறை சொல்கிறதா அதை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீ முறையாக கையாண்டு ஒரு இடத்துல உதவி நெருப்பு பார்த்தா உதவி செய்கிற மாதிரி இருக்குது இன்னொரு இடத்துல உதவி நெருப்பு பார்த்தா தொல்லை செஞ்ச மாதிரி இருக்குது கட்டணம் எரியும் பொழுதோ இல்லை தன்னோட உடம்பு சுற்றும் பொழுதோ நெருப்பு தொல்லை செஞ்ச மாதிரி இருக்குது அது ஒன்றும் தொல்லை செய்கிறதுனால அதனுடைய இயல்பு இல்லை அது அதனுடைய இயல்பு எப்படி இருக்குது நான் கையாண்டது எப்படி கையாண்டேன் அப்படிங்கிற நான் பராமரித்தது எப்படி பராமரித்தேங்கிறது தான் இஷ்யூ ஸோ இதில் வந்து அதை நெருப்பு சுட நெருப்பினுடைய சுடக்கூடிய தன்மையை பாராட்டுறதும் தேவையில்லை குறை சொல்கிறதும் ஒன்றும் இல்லை ஏன்னா இதெல்லாம் பிரகிருத்தியாக நியத்தாகும் எல்லாம் இயற்கை நியத்திகளால் கட்டமைக்கப்பட்டவைகள் ஒருவனுக்குள் வரும் இயற்கையான சுபாவங்களும் நியத்தாகும் அதனால தான் ஒருவனுக்குள் வரும் இயற்கையான சுபாவங்கிறது தான் ஸ்வயா பிரகிருத்தியா நியத்தாக ஸ்வயா பிரகிருத்தியா இந்த இயற்கையால் கட்டமைக்கப்பட்ட இந்த சுயமான தன்னுடைய பிரகிருத்திய இயல்பினால் தூண்டப்பட்டு இவர்கள்லாம் வேறு வேறு விஷயத்துக்கு போகிறாங்க அப்போது சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா அப்படி வேறு வேறு விஷயத்துக்கு போகும்போது எடுத்த உடனே மோட்சம்னு சொல்ல முடியாது ஒருத்தனுக்கு அல்லது மோட்சம்னே சொன்னாலும் மோட்சத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி நேரத்தில் அப்போ மோட்சம் வாழ்க்கை லட்சியம் நீ விசிற்கிறது மீதி அடையிறதுனால சாதனங்கள் தான் சரிங்க சார் நான் அந்த சாதனத்தை அடையிறதுக்கு தான் எனக்கு முடியலையே போராடலாம் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு சிரமமாக இருக்குன்னா என்ன பண்ணுறது அதுக்கு நீ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க இந்த தெய்வத்தை வழிபடு இந்த தெய்வத்தை வழிபட்டு இந்த பலனை நீ கேட்ட பலனை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லுது அப்போ இவன் உடனே என்ன பண்ணிட்டான்னா இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த பலன் கிடைக்குமா ஓகே ஓகே நான் சும்மா நாளும் மோட்சத்துக்காக சொன்னேன் சரி சரி எப்படி நமக்கு ஒரு டெக்னிக் எடுத்துச்சு இதை வச்சுப்போம் அப்படின்ட்டு இதை பிடிச்சிக்கிறான் மோட்சங்கிறத மறந்துடுறான் டெக்னிக்கை பிடிச்சிக்கிட்டா லட்சியத்தை மறந்துட்டார் இப்போ இந்த டெக்னிக்கே லட்சியம்னு வச்சுக்கிட்டான் கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது பலன் வருது அல்லது வீட்டில் சுவாமி கும்பிட்றது பலன் வரும் அது வந்து சிரமத்தை நிச்சயமாக குறைக்கும் சௌகரியங்களை நிச்சயமாக அதிகமாக்கிக்கணும் அதெல்லாம் எந்த அளவுக்கு உயர்வின்றி செய்கிறானோ எந்த அளவுக்கு மன ஈடுபாட்டோடு செய்கிறானோ அந்த நியத்திகளோட அது பலனை கொடுக்கும் அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த பலனே வாழ்க்கை லட்சியம்னு வச்சிடலாம் அப்புறம் பலனை பார்க்க பார்க்க வழிபாட்டையே நல்லா பெருசு பண்ணி பண்ணி வாழ்க்கை பூரா வழிபாடு பண்ணுறதே பெருமையாக நினச்சிக்கிறான் நான் எத்தனை வருஷமா மாலை போட்டு மலைக்கு போயிட்டு வரேன் தெரியுமா நான் எவ்வளோ நாள் விரதம் இருக்கேன் தெரியுமா இது எதுக்காண்டி விரதம் இருக்கேன் சாமிக்காக எது சாமி வந்து உன்ட்டே கேட்டாரா எந்த மாப்பிள்ள எப்படி சொல்ற சாமிக்காக நம்ம மாலை போடணும் மாப்பிள்ள விரதம் இருக்கணும் மாப்பிள்ள எதுக்கு எதுக்கு நீ பண்ற சாமிக்காக நம்ம இருக்கணும் ஸோ என்னென்ன அடிக்ட் ஆயிடுறா இதுல போய் அடிக்ட் ஆயிடுறா ஸோ சாமிக்கே அடிக்ட் ஆகலாம் அல்லது சாமியால் கிடைச்ச பலன்களில் போய் அடிக்ட் ஆகலாம் ஒன்று அடிக்ட் ஆகி மாட்டிட்டு அதுவே வாழ்க்கை லட்சம்னு இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல அவர் குறை சொல்லுது இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும்தான் குறை சொல்கிறார் சுவாமி கும்பிட்றதெல்லாம் குறை சொல்லலை கோவிலுக்கு போகிறதும் குறை சொல்லலை வேறு வேறு தெய்வங்கள்கிட்ட போய் வேறு வேறு கோரிக்கைகள் வைக்கிறதும் குறை சொல்லலை அந்த கோரிக்கைகள் வைக்கிறத நான் இந்த லட்சியத்தை அடையணும் அதுக்கு சாதனங்களை நல்ல சாதனங்களை கொடு அதுக்கு தேவையான பணத்தை கொடு அதுக்கு தேவையான கட்டணத்தை கொடு இப்போ ஒரு கட்டணம் இருக்கிறதால தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம் ஒரு நிழல்னு ஒரு இடம் இருக்கிறதால தானே உட்காந்து பேச முடியுது வண்டின்னு ஒன்று இருக்கிறதுனால தானே பயணம் பண்ணி வர முடியுது ஏன்னா இப்போ அதெல்லாம் இல்லைன்னா எங்கே உட்காந்து பேசுறது மரத்தடியில் உட்காந்து பேசலாம் மரத்திலேயே தூங்கிட்டு மரத்தடியில் உட்காந்து பேசலாம் இவ்வளோ சௌகரியம் இருக்காது இங்கே ஒரு மணி நேரத்தில் பண்ணுறதா அந்த மெத்தட் படி பண்ணால் ரொம்ப நாள் கஷ்டப்படணும் அப்புறம் வண்டி இருக்கிறதுனால தான் வர முடியுது இல்லைன்னா நடந்து வரணும் ஏன்னா சாதனம் இருக்கிறதுனால சுலபமாகிறது அப்போ நீ மோக்ஷ யாத்திரை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக நடத்த முடியும் அப்போ சாதனங்கள் இருப்பது தப்பு இல்லை சாதனங்கள் வச்சிருக்கிறது சாதனம் கொடுக்கும் பலனையும் நீ அனுபவிச்சுக்கிற அந்த சாதனங்களை பயன்படுத்துவதன் மூலம் மோட்ச பலனையும் அனுபவிச்சுக்கிற கரெக்ட் அப்போ இந்த சாதன பலன்களை சாதனங்களை பிடிப்பதும் குறை சொல்லப்படவில்லை சாதன பலன்களை அனுபவிப்பதும் குறை சொல்லப்படவில்லை சாதனங்களையே சாத்தியம்னு நீ நினைச்சுக்கிட்டு முடிவுன்னு பண்ணிட்டு அது மட்டுமே கூட சொல்லப்படுகிறது இதெல்லாம் எப்போ புரியும்னா இந்த வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டா புரியும் என்ன நியத்தாகாங்கிறத புரிஞ்சுக்கணும் பிரகிருத்தியா நியத்தாகா இது புரியலன்னா அப்புறம் எல்லாத்தையும் தத்துவத்தை பேசிட்டு இருக்கா எல்லாத்தையும் கூட சொல்லிட்டு நீ கடவுள் விடு இதெல்லாம் விடுது எதுக்கு விடணும் கடவுள் நீலெல்லாம் விடணும்னு அவர் ஆசைப்பட்டிருந்தா அதெல்லாம் உண்டே பண்ணியிருக்க மாட்டார் கரெக்ட் <laughs> அதெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு உன்னை மாதிரி ஒரு அறிவு கொழுந்தி உண்டு பண்ணி இருக்க மாட்டார் என்ன அப்புறம் எதுக்கு அதையும் கொடுத்து இதையும் கொடுத்துருக்கிறாரு பசியவும் அவர் தான் கொடுத்தாரு பசி திருக்கிறதுக்கு மாம்பழத்தை அரிசி பருப்பையும் அவர் தான் கொடுத்தாரு என்ன அப்போ இது பசியும் நானும் ஒன்றும் உண்டு பண்ணலை பிரகிருத்தியாக நீயத்தான் பசியும் தானாக வந்து வெளியில் அரிசி பருப்பு கத்திரிக்காயும் தானாக தான் இருக்கு தானாக தான் இயற்கை நான் இறைவனின் நியர்த்திகளால் இருக்கு அப்போ இந்த பசியை அந்த கரிசி பருப்பை வேக வச்சு உள்ளே போகிறது கை அறிவு புத்தி மூளை கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்போ அதெல்லாம் எடுத்து நான் பசியை தீர்க்கலாமா இல்லையா சார் நான் தீர்க்கலாம் தப்பு இல்லை ஆனால் பசியை தீர்க்கிறதே வாழ்க்கையினுடைய லட்சியம் நினச்சிட்டுன்னா அதை தான் அவர் குறைய சொல்கிறாருன்னா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி அவ்வளோதான் அதாவது மதி நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு மதி நீக்கப்பட்டவர்கள் அதாவது அவர் இவர் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறார் அறிவற்றவர்கள்னு பேசலை அறிவில்லாதவர்கள்னு பேசல அறிவு நீக்கப்பட்டவர்கள் எதனால் மாயையா மாயையா அப்பகிருத்த ஞானாயான்னு சொல்லியிருக்காரு அவன் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் அறிவு இல்லாத நிலை அந்த அறிவு இல்லாத நிலைக்கு கூட காரணம் அவன் இல்லை அதுதான் மாயாவுடைய திருவிளையாடல் அப்படின்னு அவர் அதை கூட ஒரு குறை சொல்ல தயாரில்லை அப்புறம் நம்ம போய் குறை சொன்ன எப்படி அதெல்லாம் ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இஷ்யூ வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியும் கையாள முடியும் ஓகே அந்தந்த அந்தந்த போகப் பொருள்களில் போகப் பொருள்களில் ஏற்படும் ஏற்படும் ஆசையினால் ஆசையினால் அறிவிழந்தவர்கள் அறிவிழந்தவர்கள் தம்முடைய தம்முடைய இயல்பினால் இயல்பினால் தூண்டப்பட்டு அந்தந்த அந்தந்த நியமங்களை நியமங்களை கை கொண்டு கை கொண்டு மற்ற தேவதைகளை மற்ற தேவதைகளை புகழாக புகழாக கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் வழிபடுகிறார்கள் இதில் பெரும்பாலும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நிறைய சொல்லிருந்த நிறைய சொல்லிட்டு அதான் அந்த இடம் பிரச்சனை இதெல்லாம் நம்ம என்ன எங்கே சிக்கல்னு சொல்கிறோமோ அந்த சிக்கல் கரெக்டாக எங்கேயும் பார்க்க முடியும் புரியுது அடுத்த ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதை ரொம்பவே சொல்லிருக்காங்க அடுத்த ஒரு மூணு நாளில் அதாவது அதாவது வந்து என்னை தவிர மற்றவங்களாம் கும்பிடணும் முட்டாள மாதிரியே கொண்டு போயிட வேண்டியது கொண்டு போயிடாது அப்புறம் இவனையும் குறை சொல்ல வேண்டியது அது ரொம்ப தப்பான ஓரளவுக்கு நம்ம இது சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்டர்னல் பார்ட்டிஸ் நிறைய ஒன்று கொண்டு அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை சொல்லிட்டாங்க ஆனால் ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழில் இருக்கிற மொழிபெயர்ப்பு நூல்களில் சிறந்த நூல்கள் இருக்கிறது இதுதான் தமிழ்லேயே சிறந்த நூல் இருக்கிறதுல నల్లని ఉన్నాయి కదా மீதி எல்லாம் உண்மை போதுமாதான் எனக்கு நேரத்தில் வச்சுருக்காங்க நம்ம கடைசியாக வந்து வைத்திய புண்ணியம் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் இறைநிலை அடைய முடியாது இறைவனை கடந்து மறுபிறவி இல்லாமல் இருக்கணும் இல்லைங்களா அந்த வைத்திய புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த அந்த இறைநிலை அடைய முடியும் ஸோ அப்போ வந்து இந்த சாதனங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்காக தான் ஒரு வைத்திய புண்ணியம் சம்பாதிக்கிறது நீ பிறந்ததுமே வந்து நீங்கள் சாமியை கூட்டுற அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து சாமியுமே கூட்டிருந்தானா அவன் வந்து கண்டிப்பாக வரிப்பிறவி அடையாமல் இருக்க முடியாது முடியாது முடியாது புண்ணியம் தான் கொடுப்பாங்க புண்ணியத்தை கொடுக்கும் வரிப்பிறவி அடையாமல் இருக்குன்னு வைத்துக்கூடாது அது அது வரணும் வைதிக புண்ணியத்தை வச்சுக்கிட்டு அவங்க திரும்ப பயன்படுத்தணும் அதான் கேட்டேன் வைதிக புண்ணியத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து யூஸ் பண்ணணும் திரும்ப ஒரு குருநாதர் போய் சாஸ்திரம் எடுத்துக்கிறது யூஸ் பண்ணணும் பொதுவாக அந்த புண்ணிய பலம் ஒரு பிறவியில் வந்துடுச்சுன்னா அது அந்த மாதிரி ஆசையும் வந்துடும் இல்லை ஒரு சில பேர் அந்த கொஷின் டேரெக்டாக கேட்குறாங்கன்னா என்னன்னா சரிப்பா நான் வந்து இப்போ கடவுள் தான் எனக்கு அதுக்கு தான் பேசுகிறேன் கடவுள் தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படின்னா நான் காலை தான் சார்ந்த வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுறேன் நான் எதுக்கு வளர்ந்த அவ்வளோ பெருசு வந்து கடைசி காலத்தில் போய் சாகணும் இப்பவே நான் எனக்கு பிரார்த்தனை பண்ணி பேசிட்டு செத்துக்கிறாரு அப்புறம் கடவுள் போய் வரல கடவுள் கொடுப்பா எல்லாமே அப்போ இந்த உலகமே இயங்காது இல்லை அப்படி போய் எல்லாருமே இப்போ எல்லாருமே எல்லாரும் போயிட்டா என்ன பண்ணுறது ஊரில் இருக்க பத்து பேர் பத்து பேர் வந்து கோயிலில் போய் இருக்கிறோன்னா சாப்பாடு செய்ய மாட்டான் எது செய்ய மாட்டான் எதுவுமே இருக்காது அந்த அந்த ஊரை இயங்காது இயக்கமே இல்லாமல் விடும் அப்போ எப்படி அது அது எப்படி அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரமும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அது அது இதுதான் ரீசன் அது அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த இந்த கேப்பே வந்து வைதிக புண்ணியம் சம்பாதிக்கிறது ஆமாம் ஆமாம் அதாவது வைதிகம் புண்ணியம் சம்பாதித்தல் தான் சாஸ்திரம் கொடுக்க வர ரெக்கமெண்டேஷன் ஆனால் அதுக்காக மீதியை நிறுத்துன்னு சொல்லலை மீதியை செய்யும் பொழுது வைதிகம் புண்ணியத்தை சம்பாதிக்கும் மாதிரி செஞ்சுக்கும் என்னென்னலாம் நீ செய்கிறியோ செய் தொழிலா குடும்பமாக குழந்தை குட்டிகளா படிப்பா கல்வி என்னென்னலாம் பண்ணுறியோ பண்ண அதெல்லாம் புண்ணியங்களை சம்பாதிக்கும் மாதிரி செய்ய இன்னும் புண்ணியத்தை தர மாதிரி செய்ய ஸ்டெப் ஒன்று அந்த புண்ணியத்திலே லௌகிக்கும் புண்ணியம் லோக சுகங்களை தான் தரும் நீ அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல தப்பு கிடையாது ஆனால் பெட்டர் வைதிக்கம் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா அது வந்து ஸ்டாக்குக்கு போயிட்டு இருக்க வைதிக்கம் புண்ணியம் உனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல சம்பாதி எனக்கு லௌகிக்கும் புண்ணியம் தான் சார் பிடிச்சிருக்கு லௌகிக்கும் புண்ணியத்தை சம்பாதி கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில வைதிகம் புண்ணியத்தையும் சம்பாதிச்சுக்கோ அதில் போடுற எஃபர்ட் வேஸ்ட்டாக தானே சார் போகுது தப்பு இல்லை நீ போட்டு வை ஏன் சார் தப்பு இல்லை ஏன்னா அது பல பிறவிகளில் சேர்ந்துட்டு இருந்ததுன்னா அது மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கும் அந்த நன்மை தான் சார் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க இப்போ உனக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் அது அக்யூமுலேட் ஆகி வரும்பொழுது அந்த பலன் கொடுக்க போகிறது யாராலையும் மறுக்க முடியாது இந்த உலகத்தில் அந்த பலன் வர்றதையும் மறுக்க முடியாது தடுக்க முடியாது அது மட்டும் இல்லை அந்த பலன் கொடுக்க போகிற சுகத்தையும் ஒருத்தர் வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சுகத்தை ஏற்படும் அதனால் வைதிக்கம் புண்ணியத்தையும் சம்பாதி அப்போ நம்ம மோக்ஷம் வாழ்க்கை லட்சியம்னா மோட்சத்தை அடைய சாதனம் வைதிக்கம் புண்ணியம் தான் அப்போ நம்ம பிகினர் ஒருத்தர்கிட்ட வைதிக்கம் புண்ணியம் தான் உனக்கு வாழ்க்கையில் லட்சியம்னு சொல்ல தேவையில்லை அப்போ முதல்ல என்ன சொன்னா புண்ணியங்களை தருமாறு காரியங்களை செய் காரியங்களை செய்யும் பொழுது பாப்பங்கள் வராதவாறு பார்த்துக்கொள் அல்லது பாப்பங்கள் குறைவாக இருக்குமாறு பார்த்துக்கொள் சூழ்நிலைகளை கையாள ஏன்னா இந்த புண்ணியங்கள் மறுபடியும் உனக்கு நல்ல சூழ்நிலைகளையும் நல்ல பிறவிகளையும் கொடுக்கும் ஸ்டெப் ஒன்று அடுத்த ஸ்டெப்பு புண்ணியங்கள்ல ரெண்டு இருக்குப்பா வைதிகம் புண்ணியம் பாப்பங்களும் அதே போல வைதிகம் பார்ப்போம் லௌகிக்கம் பார்ப்போம் வைதிகம் புண்ணியம் லௌகிக்கம் புண்ணியம் ரெண்டு టైపులు புண்ணியம் பார்ப்போம் அப்போ புண்ணியம் லௌகீகம் புண்ணியம் லோக சுகங்களை கொடுக்கும் லோக சௌகரியங்களை கொடுக்கும் வைதிகம் புண்ணியம் வைதிக சுகங்கள் வைதிகம் சௌகரியங்களை கொடுக்கும் அப்ப நீ ரெண்டையுமே சம்பாதிக்கிற மாதிரி பாரு உனக்கு இப்ப எது கூட குறைச்சிருக்கோ அது உன்னுடைய விருப்பம் உனக்கு எனக்கு வந்து லௌகிக்கும் புண்ணியத்துல தான் சார் அதிகமாக ஆசை இருக்கு லௌகிக்கும் புண்ணியத்தை அதிகமாக சார் எனக்கு வைதிகம் புண்ணியத்துல அதிகமும் இல்லை கொஞ்சமும் இல்லை கொஞ்சம் கூட ஆசையே சார் ஆனால் கொஞ்சம் கூட செய்யாமல் விட்டுறாரு கொஞ்சமாவது செய் எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் என்னதான் வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சேமிப்பில் எடுத்து வைன்னு சொல்கிறோம்ல ஏன்னா அது எப்போ என்னைக்கு எப்படி நமக்கு கை கொடுக்கும்னு தெரியாது அதனால் கொஞ்சம் ஒரு சீட்டு போட்டு வைப்போம்ங்கிறான் என்னமோ ஒன்று சொல்கிறான் ஒன்று போட்டு வைப்போமே அங்கே கொஞ்சம் போட்டு வைப்போம்ங்கிறான் அந்த இன்சூரன்ஸில் போட்டு வைப்போமேங்கிறான் ஸோ ஏதோ ஒன்று போட்டு வைக்கிறான் இன்சூரன்ஸுக்காக போட்டது ரிட்டர்ன் வராமல் போகலாம் ஆனால் வைதிகம் புண்ணியம் வந்து கட்டாயம் இருக்குது அது வந்து சந்தேகம் இல்லை அப்புறம் அந்த பலன் கட்டாயமாக வரும் அது வரும்பொழுது யாருமே மறுக்க மாட்டாங்க இது எனக்கு வேண்டாம்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட பெரிய நன்மை அதனால் லவ் அவங்க என்கரேஜ் பண்ணலாம் லௌகீக்கம் புண்ணியங்களை சம்பாதிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணால் தப்பு கிடையாது ஆனால் அது மட்டும் பத்தாது வைத்திய புண்ணியமே வந்து லௌகீக வாழ்க்கை மூலியமாக தான் சம்பாதிக்க முடியுங்கிறது உங்களுக்கு அதுவும் உண்மைதான் இது ரெண்டும் இல்லாமல் இந்த விடுபட்ட நிலை அப்படிங்கிறதும் இயற்கையாகவே வந்துடுது இயற்கை வராது விடுபட்ட நிலைன்னா என்ன விடுபட்ட நிலை எந்த இதாக இருந்தாலும் ஈஸ்வர பாவனையோட பண்ண அது அது முழுக்க வேற சுவாமி அது முழுக்க வேற ஈஸ்வர பாவனையோட என்னத்தை பண்ணுறது ரெண்டையும் விடுபட்டு இருக்க முடியாது நீங்கள் அது அந்த அந்த ஒரு அது ஒரு கான்செப்ட் வந்து எல்லாம் சாதகங்கள் சாத்தியங்கள் ரெண்டுங்கிறது எதை சொல்றீங்க ரெண்டுன்னு இந்த லௌகீக புண்ணியமும் வைத்திக புண்ணியம் தவிர நம்ம ஒவ்வொரு இடத்துகள்லையுமே வந்து இயற்கையாகவே இது இப்படி இந்த நியத்தியோட நடக்குது அப்படின்னு சொல்லி அது அது வந்ததுக்கு காரணமே வைதிகம் புண்ணியம் தான் இந்த வார்த்தை நீங்கள் சொல்ல முடியுதுனாலே காரணம் வைதிகம் புண்ணியம் தான் இந்த வார்த்தை நீங்கள் நாளைக்கு சொல்கிறவராக இருக்கணும்னாலும் வைதிகம் புண்ணியம் இருந்தால் தான் இருப்பீங்க வைதிக புண்ணியம் இல்லைன்னா நாளைக்கு புத்தியே மாறி போயிடுவாங்க இதெல்லாம் லூசுப்பாக இருந்தாலும் நம்பி நான் போனேன் எல்லாம் சும்மா திருந்தேன் நானும் பார்த்துட்டேன் அவரை பத்து வருஷமாக பார்த்தேன் நான் அதெல்லாம் சும்மா வீண் வச்சு அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவீங்க வைதிக புண்ணியம் இல்லைன்னு நான் கேமரா செய்யுங்க அப்போ அந்த வைத்திய புண்ணியம் சம்பாதிக்கிறது வந்து அந்த வேலை வச்சு தான் சம்பாதிக்க முடியும் எந்த புண்ணியமுமே ஃப்ரீ இல்லை ஃப்ரீ வில் எந்த பாப்பமுமே ஃப்ரீ வில் ஃப்ரீவில் இல்லாமல் செய்யப்பட்ட எந்த காரியமும் இன்னொருத்தருக்கு நன்மை கொடுத்துருந்தாலும் தொல்லை கொடுத்துருந்தாலும் அதில் புண்ணியமும் பாவமும் கிடையாது உதாரணமாக ஒரு யானை நடந்து போயிட்டுருக்கு யானை நடந்து போயிட்டு இருக்கும்போது அது காலில் ஒரு எறும்பு மிதிச்சு நசுங்கி செத்து போயிடுச்சு இப்போ அந்த யானைக்கு புண்ணியம் இருக்கா பாவம் இருக்கா ரெண்டுமே கிடையாது ஏன் நான் யானைகிட்ட ஃப்ரீவில் கிடையாது நான் இந்த எறும்பு அழிக்க போகிறேன் கொலை பண்ண போகிறேன்னா அது ஒன்றும் நினைக்கல திட்டம் போடுறது அப்போ அதெல்லாம் பாவம் கிடையாது இதே போல தான் மனிதர்கள்கிட்ட மனிதர்களும் ஃப்ரீவில் இல்லாமல் எதையாவது செய்திருந்தால் அது பாவம் கிடையாது ஆனால் மனித பிறவியில் இன்னொரு இது இருக்குது சுத்தமாக பாவம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் பாவம் இருக்குது ஏன்னா மனிதன் மற்றவர்களை ஹர்ட் பண்ணாமல் கஷ்டப்படுத்தாமல் வாழறதுக்கு முடியும் திட்டம் போட்டான் ஆனால் யானைக்கு தெரியாது கண்டிப்பாக யானைக்கு நடக்கும்போது பார்த்து நடக்கும்போது எறும்பு மிதிச்சிடக்கூடாது பூச்சி மிதிச்சிடக்கூடாதுன்னு அதுக்கு தெரியாது அது மட்டும் போகும் ஆனால் நமக்கு பார்த்து போக தெரியும் அப்புறம் நான் தெரியாமல் மிதிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு பாவம் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ரொம்ப குறைச்சலான ஒரு பாவம் தெரிஞ்சு செஞ்சால் அது இன்னும் பெரிய பாவத்தை வரும் பொதுவாக பொதுவாக நம்ம வந்து தெரியாமல் செய்யறதுல மூலமாக வர்ற பாவங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபுல்லா வாழ்றதுக்கு பழகிக்கணும் அவ்வளோதான் எப்படி இன்னும் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாமல் காயப்படுத்தாமல் வாழறது அப்படின்னு பழக வேண்டியதான் எது இதுலலாம் ஜெயிக்க முடியுதோ ஜெயிக்க வேண்டியதான் எது எதுலலாம் ஜெயிக்க முடியலையோ பரவாயில்லை அட்லீஸ்ட் நீ ஆசைப்பட்டல அதே ஒரு புண்ணியம் அந்த புண்ணியம் நிச்சயமாக ஒரு நாள் வந்து துணை பண்ணும் முயற்சி எடுக்கிற இடத்துலலாம் ஜெயிக்க வேண்டியது தான் எந்தெந்த இடத்துலலாம் மற்றவங்களுக்கு உதவியாக வாழணும் தொல்லை இல்லாமல் வாழணும் இந்த ரெண்டுலையும் ஜெயிக்கும் ஜெயிச்சுட்டே வர வர வர வர நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடும் இதுதான் ஃப்ரீ வில்லை பயன்படுத்திக்கிறது அப்படி கேட்குறதுல வந்து இந்த மாதிரி உலகமே வந்து எல்லாரும் மோட்சத்தை நோக்கி போயிட்டா எல்லாருமே பிறப்பட்ட நிலைக்கு போயிட்டா உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ஜீவர்கள் இன்ஃபினிட்டி இதில் எவ்வளோ பேர் போனாலும் அது குறைஞ்சு போயிடும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மோட்சத்தை லட்சியமாக தான் வச்சுக்க சொல்லுது சாஸ்திரம் மோட்சத்தை அடையிட்டு சொல்கிறது இல்லை ஏன்னா மோட்சத்தை உன்னால் அடைய முடியாது ஈஸியாக அடைய முடியாது மோட்சத்தை அடையிறதுங்கிறது பல ஆயிரம் பேரில் பல கோடி பேரில் பல பல கோடி பேரில் ஒருத்தர் தான் போய் அடைகிறான் அதனால் நீ வந்து மோட்சத்தை அடைய அடையலாம் ஒன்றும் அவசரப்படுத்துகிற சாஸ்திரம் மோட்சத்தை லட்சியமாக வைத்துக்கொண்டு நீ பயணம் செய் உனக்கு என்னெல்லாம் ஆசையாக எல்லாத்தையும் நீ அனுபவி எல்லா வெற்றி தோல்விகளையும் அனுபவி தவிர்க்கிறது அதனால உன்னுடைய வெற்றி தோல்விகளையோ உன்னுடைய ஆசைகளையோ ரீப்ளேஸ் பண்ணலை சாஸ்திரம் அதை ரீப்ளேஸ் பண்ணலன்னா என்ன அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதை வச்சுக்கோன்னு சொல்லலாம் அதெல்லாம் சேனலைஸ் பண்ணுது நெறிப்படுத்துகிறது அவன் நீ ஓடிட்டு இருக்க ஓடுறது உனக்கு பிரியம் ஓடு சம்பாதி பல பல விஷயங்களை சம்பாதிப்பது உனக்கு பிரியம் சம்பாதி ஆனால் நீ எந்த திசையில் ஓடிட்டு இருக்குன்னு ஒரு திசையை ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லுது அந்த திசையும் சரியான முடிவை தரக்கூடிய திசையான்னு பார்த்துக்கோன்னு சொல்லுது நீ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ அந்த திசையில் நீ போகிற வழியில் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ பண்ணு உனக்கு என்னெல்லாம் ஆசை வருதோ எடுத்து செய்ய அது தப்பு கிடையாது சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா பிரகிருத்தியாக நியத்தாக உனக்குள் வரக்கூடிய ஆசைகள் உணர்ச்சிகள் எல்லாமே பிரகிருத்தினால் வருபவைகள் இது இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொன்னால் பக்தர்களே ஒத்துக்க மாட்டாங்க நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க சன்னியாசிகளே ஒத்துக்க மாட்டாங்க நல்லவங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க ஈவன் கெட்டவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க என்ன உண்மை சரியா மோட்சத்தை லட்சியமாக வைத்துக்கொண்டு ஒரு நல்லவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கெட்டவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டத்தில் நான் திருடி தான் சார் வாழ்க்கை நடத்துவேன் தயவு செஞ்சு மோட்சத்தை லட்சியமாக வச்சுக்கோ சாத்தியத்தை அடைய வேண்டும்ங்கிறத உறுதியாக வச்சுக்கிட்டு அதை நான் மாற்ற தயார் இல்லைன்னு செட்டில் பண்ணிட்டு வாழ்க்கை நடத்துவேன் <clears throat> நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நான் திருடி தான் வாழ்க்கை நடத்துவேன் சரி ஆனால் இன்னொரு அந்த வைத்தியம் மோஷம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சாலே எண்ணங்கள் வந்து இந்த இதுக்கு போக சாதிக்கும் இதுக்கு போகாது அதை நம்ம சொல்லக்கூடாது சொன்னா வரமாட்டான் தானா சேனலை சாதிக்கும் தானா இருக்கும் என்னோட குவாலிட்டி அது போகாது போகாது ஆனால் இதுல என்னன்னா அதுலயும் சுகம் இருக்கு இதுலயும் சுகம் இருக்கு இதுக்குள்ளேயும் அங்கே இதெல்லாம் சாத்தியமாக வச்சுக்காம ஒருத்தன் போனால் அங்கே என்னெல்லாம் சுகங்களை அனுபவிக்க முடியுமோ அதே சுகங்களை எங்கேயும் கொண்டு வர முடியும் இதுக்குள்ள சாதனங்களுடன் வாழும்பொழுதே அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும் ஆனால் இதில் என்னென்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபெயிலியர் வரலாம் அந்த கண்ணோட்டத்தில் தான் இதை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்கிறது ஆனால் அவங்கள்ட்ட சொல்லும்போது அப்படி சொல்ல முடியும் அவங்கள்ட்ட சொல்லும்போது கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி தான் சொல்லணும் நீ என்னவோ பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு தப்பு இல்லையா சார் ஒன்றும் தப்பு கிடையாது பண்ணு ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் சாத்திய சாதனத்தை மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல கொடுக்குறது தான் கொடுக்க முடியும் இல்லைப்பா இதுக்கப்புறம் முதல்ல நம்ம பேசினா உட்காந்து கேட்கறோம்னு ஆக்கணும் பேசினா வரமாட்டான்னு ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அப்புறம் பேசுறதுக்கு அதில் இல்லாமல் போயிடும் நான் என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பும் பண்ணலாமா தப்பும் பண்ணலாம் ஓ நான் உங்கள் கூட வரேன் <laughs> முதல்ல கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போடுங்க அப்புறமேலுக்கு அவனே ஒன்று ஒன்றா சந்தேகம் கேட்பான் இது என்ன சார் அங்கே போனால் அப்படி இடிச்சுது கை வீசினதுனா அங்கே சிவரில் இடிச்சுக்கிட்டே இருக்கு கை நீ வீசு ஆனால் கொஞ்சம் அந்த பக்கம் போகாத மாதிரி இப்படி வீசு ஓ அப்படியா சார் அப்புறம் ஒன்றோட சொல்லி கொடுத்துக்கலாம் அதனால இது பெரிய அர்ஜென்ட்டே கிடையாது இந்த அர்ஜென்ட் இல்லைங்கிறது புரியாமல் தான் இன்னைக்கு நம்ம கல்ச்சர் இந்த அளவு கஷ்டப்படுறது காரணம்னா இந்த ஒரு சின்ன சூட்சமத்தை புரிஞ்சிக்க முடியாது அதனால தான் பெரியவங்கெல்லாம் வந்து பல விஷயத்த விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து சந்ததிகளை வளர்த்தது இது தெரியாதனால தான் இன்னைக்கு மகாபாரத்தில் எல்லாரும் யுதிஷ்டராவை குறை சொல்லுவாங்க துரியோதனாவை குறை சொல்லுவாங்க துரியோதனை ஏன் இப்படி பண்ணான் என்னை பொறுத்தவரை துரியோதனன்ட்ட குறைய தோணல அவர் பண்ணாரு அவருடைய உணர்ச்சி அவர் எடுத்து செஞ்சு பார்த்தாரு தப்பே பண்ணனாலும் நீ எடுத்து செஞ்சு பாரு அந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாரு தப்பு கிடையாது துரியோதனன் ஆனா துரியோதனன் மாதிரி நீ இருக்கணும் துரியோதனர் இருந்தாரு நீ பார்க்கணும் இல்லை சாதாரண விஷயம் துரியோதனருக்கு ஈஸ்வரா தெரியாது கிடையாது ಈಶ್ವರ ಅರ್ಪಣಂ ಈಶ್ವರ பிரசாதம் தெரியாது நல்லா ஞாபகம் அவருக்கு தெரியும் அவர் தெரிஞ்சது மகாபாரத்தை படிக்க ஆச்சரியமா இருக்கு அவர் பேசுற பேச்சு ஈஸ்வரை பத்தி நேத்திகளை பத்தி அவர் பேசுறாரு பேசுற ஆனா அவர் நினைச்சிருந்தா கொஞ்சம் அந்த பிரச்சனையிலிருந்து விலகி இருக்க முடியும் ஆனா அவர் சொல்றாரு எனக்கு இது தோணுது நான் ஏன் செஞ்சு பார்க்க கூடாதுங்கிறார் அவங்க அப்பா அவங்க அப்பா வேண்டாங்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட நடந்துக்கக்கூடாது இதெல்லாம் ஏமாத்துறது இது தர்மம் கிடையாது இது நிச்சயமாக உன்னை வாட்டி எடுக்கும் உன்னை அழிக்கும்னு அவர் சொல்கிறார் அவங்க அப்பா நீ எடுக்கிற முடிவு தப்புன்னு படித்து சொல்கிறார் தெளிவாக சொல்கிறது அவர் படிக்கிறத பார்த்தா பகவத்கீதை மாதிரியே இருக்குது அவர் சொல்கிறத பார்த்தா திருத்தராஷ்டிர துரியோதனன் பண்ணுறாங்க அட்வைஸை பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையை சொல்லப்போனால் மகாபாரதத்தில் பகவத்கீதை மட்டும் இல்லை சிறப்பாக எத்தனையோ விஷயங்கள் யார் யாரோ பேசுகிற டைலாக்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக அப்படியே புல்லறியும் அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டைலாக்லாம் போதும் அந்த பேச்செல்லாம் அப்படியே இந்த திருத்தராஷ்டர் சொல்கிற துரியோதனன் பையனை கூப்பிட்டு வச்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது அதுக்கு துரியோதனன் பதில் சொல்கிறான் அந்த பதிலை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கு அடக்கடவுள் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்ட்டு உண்மையை தெரிஞ்சு வச்சிருக்காரு தெரியாதா இருக்கு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா துரியோதனர் வந்து கடைசி சம்பவம் வருது என்ன சம்பவம் யுத்தம்லாம் நடந்து கடைசியில் யுத்தத்தில் எல்லாரும் செத்து போயிடுச்சு துரியோதனன் சைடு ரெண்டு சைட்லையும் பெரும்பாலும் செத்தாச்சு ஆனால் துரியோதனன் சைடு சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு பாக்கி இருக்கிறது இப்போ துரியோதனன் மட்டும்தான் துரியோதனன் தேடிட்டு போகிறாங்க துரியோதனன் வந்து அந்த யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு யுத்தம் முடிஞ்சு இப்போ நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு போயிடுச்சு அந்த யுத்தத்தில் துரியோதனுக்கு சரியான அடி உடம்பு பூரா ரத்தக்காயம் உள்ளெல்லாம் உள்காயம் வெளிக்காயம் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கவே முடியாமல் போகிறார் உடம்பெல்லாம் எரியுது காயம் வந்து தக தகன்னு எரியுது வழி தாங்க முடியல அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்க ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் இறங்கி குளிக்கிறார் அந்த காயத்துக்கு ஆறுதல் அவருக்கு ஸோ குளிச்சுட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மருந்தெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்படி தண்ணிக்குள்ளே முழுகிட்டு இருக்கிறார் அப்போ பீமன் வர பீமன்னா அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் பைல்வான் பக்கீர் சாமி <laughs> டே துரியோதனா எங்கே இருக்க யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு ராத்திரி ஆயிடுச்சு நம்ம பண்பாட்டில் ராத்திரியில் சட்டம் போட்டுக்கிட்டாங்க சாயந்தரம் ஆச்சுன்னா நிறுத்திட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் ராத்திரி ஆகணும்னா முழுசாக இருட்டாகல ராத்திரி ஆக போகுதுன்னா ஆனால் யுத்தத்தை அஃபிஷியலாக முடிச்சாச்சு ஆனால் பீமனுக்கு முடியல இன்னைக்கு சாப்டர் க்ளோஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் தள்ளி இருக்கக்கூடாது நாளைக்கு என்ன ஆகணும் தெரியாது விட்டு வச்சா அதனால பீமன் வராது ஏய் துரியோதனா எங்கே இருக்க ஏன் என்னாச்சு எங்கே இருக்க முதல்ல நீ வெளியில் வா என்ன வேணும் ரெண்டுத்தில் ஒன்று முடிவு பண்ணணும் என்ன முடிவு பண்ணணும்ல ஒன்று நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் நாளைக்கு ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது அதை நாளைக்கு பேசிப்போம் அதெல்லாம் முடியாது இன்னைக்கு பேசுவோம் இப்போ பேசுவோம் நான் இப்போ என்னை பாரு நீயே உனக்கே தோணுதா என்னால் யுத்தம் பண்ண முடியும்னு நினைக்கிறியா நான் சுத்தமாக நொந்து நூலாகி போயிருக்கிறேன் முடியவே முடியாது என்னால் நடக்கவும் முடியல ஒரு கதையை தூக்கக்கூட முடியல அப்படி இருக்கிற நான் உடம்புல காய் இதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்குன்னு நான் தள்ளி வச்சேன்னா நிலைமை வேற பிரச்சனைகள் வேற அந்த பிரச்சனைகளை நான் டீல் பண்ண தயார் இல்லை இன்னைக்கு ரெண்டுத்துல ஒன்று முடிவு பண்ணும் ஒன்று நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் ரெண்டுத்துல ஒன்று நீ வேணாலும் எனக்கு ஒன்று பிரச்சனை இல்லை ஆனால் இந்த இந்த முடிவு இப்போ எடுத்தாகும் துரியோதன் ஒன்று சொல்லுது ஓகே ஓகேவா முணுமுணுக்கல ஒரு வார்த்தை கூட முணுமுணுக்கல ஏண்டா அறிவு இருக்காகும்னு கேட்டீங்க ஓகே நீ கூப்பிடுற என் நிலைமை தெரிஞ்சு நீ கூப்பிடுற சரி பரவாயில்ல ரெண்டு பேரும் யுத்தம் நடக்குது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்து சண்டை போடுறாரு துரியோதனர் அந்த சண்டையில பார்த்தா சரியான அடி ஏற்கனவே போடப்போல காயம் அந்த காயத்து மேல காயம் அடி கரையை வச்சுக்கிட்டு வாட்டி எடுத்தாச்சு பீமன் போட்டு ரெண்டில் ஒன்று தருவிட புரட்டு புரட்டி சின்ன பின்னமாக்கி குப்பை மாதிரி போட்டு விட்டாச்சு உயிர் ஒரு வார்த்தை கூட வருத்தப்பட்டு பேசினது நான் தெரியாமல் பண்ணிட்டேனே இந்த பசங்கிட்ட தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஏன் நடந்துச்சு அச்சுச்சோ உடம்பெல்லாம் வலிக்குது நான் என்ன பாவம் பண்ணேன் கடவுளே என்னை காப்பாற்று நீ எங்கே போன என்னையும் கை விட்டாய் என்னையும் காலை விட்டாய் அதெல்லாம் ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது அவர்கிட்ட சரி இதை செஞ்சது பலன் இது ஈஸ்வர ஈஸ்வர நியத்திகள் கொண்டு வர்றது ஓகே தாங்க முடியாத வழியான துரியோதன் ஒரு நாளும் முன்முடுத்தது அவனே எது இந்த சக்தியை கொடுத்துச்சு இந்த சக்தி இந்த ஞானம் தான் கொடுத்து அவன் தப்பே பண்ணாலும் இந்த ஞானத்துல இருந்துட்டு பண்ணு தப்பு கிடையாது ஆனால் தோக்கத்தில் சொல்ல முடியாது ஆரம்பத்தில் ஆனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கற்றுக்கணும் இதை மனசில் வச்சுக்காமல் சொல்லும்போது அந்த வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் வந்துடுது அப்போ என்னென்னா பயமுறுத்தி விட்டுரு அப்போ அவங்க நம்ம பின்னாடி வராமையே பண்ணி விட்டுரு அதனால தான் அதனால தான் பார்த்தாங்க பெரியவங்க நீங்கள் சபையில் பார்த்தீங்க அந்த இதில் எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க சொல்லி பார்த்தாங்க அப்போ பண்ண வேண்டாம் பண்ணுறான் அப்புறம் என்ன பண்ணாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்மளும் பண்ணுவோம் அப்புறம் நம்ம போய் நச்சு நச்சு நச்சு நச்சுன்னுட்டு போட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கக்கூடாது சொல்லி கொடுக்கலன்னா நம்ம சொல்லி கொடுக்கறது எதுக்காக சொல்லி தரணும் அவன் திறந்ததுக்காக சொல்லி தரணும் சார் அவன் நல்லபடியாக வளர்த்துக்காக சொல்லி தரணும் சார் அதெல்லாம் கிடையாது அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சொல்லி தரணும் சார் அதுவும் கிடையாது அவன் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லி தரணும் சார் அதுவும் கிடையாது அவன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கருணையோட சொல்லி தரணும் சார் அதுவும் கிடையாது சரி அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் எதுக்காக சொல்லி தரணும் ஏன்னா இந்த இடத்துல சொல்லித்தர வேண்டிய சுதர்மம் எனக்கு இருக்கு அதனால நான் சொல்லித்தரேன் அவன் கேட்டான்னா அவன் இஷ்டம் கேட்கலன்னா அவன் இஷ்டம் என் காரியத்தை நான் முடிச்சுக்கிட்டேன் என்னோட எல்லை கொட்ட நான் தாண்ட விடாது என்னோட எல்லை இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உள்ள பிளாட்ஃபார்ம்ல நான் நிற்கிறேன் அவ்வளோதான் கற்றுக்க வேண்டிய பிளாட்ஃபார்ம்ல அவன் இருக்கான் என்னால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் அவனால் எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ செய்யட்டும் செய்ய முடியலையா விடட்டும் சிறப்பாக சேர்த்து முயற்சி பண்ணப்பா நன்மையை தரும்னு நான் ஞாபகப்படுத்தலாம் அந்த வார்த்தையும் நம்ம முடிஞ்சா எடுத்துக்கிட்டோம் முடியலையா விட்டு போட்டோம் இதான் மகாபாரத்தில் எல்லாருமே செஞ்சுருக்காங்க துரியோதனிட்ட சண்டை போட வேண்டாம் இந்த பிரச்சனைக்கு போக வேண்டாம்னு எல்லாரும் சொல்லியாச்சு விளையாட வேண்டாம் முதல்ல சூதாட்டத்தை விளையாட வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியாச்சு கேட்கல அதுக்கப்புறம் வந்து யுத்தம் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் யுத்தமும் வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியாச்சு கேட்கல பண்ண வேண்டியதை பண்ணாங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு விட வேண்டியதுதான் சொல்லிட்டு விட்டுட்டு நான் அப்பயே சொன்ன கேட்டியா அப்பயே சொன்ன கேட்டியா அதெல்லாம் ஒன்றும் காய்ச்சல் வேண்டாம் சொன்னால் அவன் கேட்கல விட்டு போ ஏதோ அப்பயே சொன்ன கேட்டியா அப்பயே திரும்ப திரும்ப குத்தி காட்டிக்கிட்டு சும்மா வேணா ஞாபகப்படுத்தல ஒருத்தர் ஏப்பா புரிஞ்சது இல்லை இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி எவ்வளோ சரி இந்த மாதிரி இப்படி காண மாட்டேன் லேசாக சொல்லி கொடுத்துட்டு போகலாம் ஒரு சண்டி மாடாக இருக்கான் அவனுக்கு பழசை சொல்லி காட்டலன்னா கூட ஞாபகம் இல்லைன்னா லேசாக சொல்லி காட்டு ஏன்னா அவனை திருத்த போகிறேன்னு நம்ம முடிவு பண்ணால் நம்ம முதல்ல ஸ்லிப் ஆகிறோம்னு புரியும் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எதுலேருந்து எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து செல் ஸ்லிப் ஆகிறோம் இங்கே திருத்தத்துக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லேருந்து நான் இறங்கினா தான் நான் திருத்தறதுல எனக்கு வெறி பிடிக்கும் அப்போ நானே வந்து ஞானத்துலேருந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிட்டேன் நானே இன்னும் இந்த வரி புரிஞ்சிக்காமல் இருக்கேன் என்ன நியத்தாக பிரகிருத்தியா பிரகிருத்தினால் நியமிக்கப்பட்டவைகள் கட்டமைக்கப்பட்டவைகள்ங்கிறது எனக்குன்னு புரியல அல்லது புரிய புரிஞ்சதை மறந்து போனேன் அல்லது அதை புரியறதுக்கான வாய்ப்பை நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ முதல்ல நான் எனக்கு துரோகம் பண்ணிடுறேன் இதெல்லாம் மிகப்பெரிய இடங்கள் அடுத்தவங்களுக்கு மட்டும் தொல்லை இல்லை அடுத்தவங்களுக்கு பண்ணுற தொல்லை கூட சாஸ்திரத்தினுடைய கண்ணோட்டம் என்னன்னா நீ அடுத்தவங்களுக்கு பண்ணுற தொல்லையை கூட சாஸ்திரம் என்றைக்குமே குறை சொல்கிறது அது குறை சொல்கிறது அதனால தான் என்ன சொல்கிறது நீ பண்ணி பாரு அப்படிங்கிறது ஆனால் ஒன்று ஞாபகம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ உனக்கு சொல்ல முடியாது அதுதான் பெரிய அது அதுக்கு பேர் என்னன்னா அது பேர் முட்டாள்தனம் இதுக்கு மேல பைத்தியகாரத்தனம் வேற ஒண்ணும் கிடையாது சாஸ்திரம் எல்லா இடத்துலயுமே நீ நல்லவனா இருந்து சொல்ல நீ முட்டாளா இருக்காத அறிவாளியர் சரியான அறிவாளியாக இருக்கிறது சரியான புத்தி உள்ளவனாக இருக்கிறது இதுதான் சாஸ்திரத்துடைய ரெக்கமெண்டேஷன் சரியான அறிவு சரியான புத்தி இருந்துச்சுன்னா அவன் வந்து மற்றவன் தொல்லையாதான் தான் வாழ முடியாது அப்போ இதுல இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த இந்த மாதிரி வரியெல்லாம் உடனே இந்த வெஸ்டர்ன் ஃபெலோஸ் வந்து நம்ம புத்தகத்தை எடுத்து பார்க்கணும் ஓ சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக மக்களை நன்னெறிப்படுத்துவதற்காக அல்லது மக்களை திருத்துவதற்காக வேதம் இந்த மெத்தடில் பேசுது இந்த லூசுக்கு தான் புரியும் சமுதாயத்தை திருத்த வேண்டிய லட்சியம்லாம் சாஸ்திரத்துக்கும் கிடையாது உனக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுங்க சாஸ்திரமே அது லட்சியமா இருந்தா அது வேற டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கலாம் அது லட்சியமே கிடையாது நீ சமுதாயத்தை சேவை செய்யறவனா வாழ வைக்கணுங்கிறதும் லட்சியம் கிடையாது உன்னை நல்லவனா வாழ வைக்கணுங்கிறதும் சாஸ்திரத்துக்கு லட்சியம் கிடையாது லட்சியம் உன்னை சரியான அறிவு உள்ளவனா இருக்கணும் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ நல்லா வாழலாம் வாழாம இருக்கலாம் அந்த அறிவை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களுக்கு உதவியா வாழலாம் வாழாம இருக்கலாம் அதெல்லாம் ஓஷ்டம் ஆனால் சாஸ்திரம் வந்து நீங்கள் சரியான அறிவாளியாக ஆக்குவதில் தான் கமிட்மெண்ட் வச்சுட்டு இதெல்லாம் சாதாரண புரியறதே இல்லை அதனால அதனால என்னென்னா தப்பாக புரிஞ்சுட்டு அப்புறம் தப்பாக திருத்த வேண்டியது அட்வைஸ் பண்ண வேண்டியது அப்புறம் எல்லாரும் தலை திருக்கி ஓட வேண்டியது இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான டெக்னிக் தான் ஆனால் இதில் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பேர் சரியாக பாடத்தை நடத்தி இருந்தால் சரியாக கற்றுக் கொடுத்துருந்தா அவனால் சரியாக தான் வாழ முடியும் அப்போது நீ சரியாக வாழன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சரியாக சொல்லி கொடுத்தா போதும் கம்ப்யூட்டருக்கு எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் இன்னையிலேருந்து நீ நல்லா ஒழுங்காக வேலை பார்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை நீ கனெக்ஷன் ஒழுங்காக கொடுத்துருந்தீங்கன்னா சுவிட்ச் போட்டிங்கன்னா அது ஒழுங்காக வேலை செய்யும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் அட்வைஸ் எல்லாம் அந்த அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இங்கே கம்ப்யூட்டரில் நியத்தி இருக்குது கடிகாரத்தில் நியத்தி இருக்குன்னு நினச்சிக்கிறோம் இங்கே மனசுகிட்டலாம் நியத்தி இல்லைன்னு நினச்சிக்கிறோம் கிடையாது மனமும் நியத்திகளுடன் தான் வேலை செய்கிறோம் அதுக்குன்னு நியத்திகள் இருக்குது கண்டுபிடிக்கும் அது அந்த மனசுங்கிறது இப்போ இதில் வந்து வயர் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்குது மனசுங்கிறதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன மனசுங்கிறதுக்கு எண்ணங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் எண்ணங்கள் வயது எது வார்த்தைகள் வார்த்தைகள் தான் வயது அந்த எண்ணங்களும் வார்த்தைகளும் சேர்ந்து மனசு வேலை செய்யணும் அப்போ அங்க இருக்கிற ரிப்பேர் எதாவது செய்யணும் திரும்ப நம்ம வார்த்தைகள் தான் செய்யணும் போட வேண்டிய வார்த்தையை போட வேண்டிய விதத்தில் போட்டால் அந்த மனம் சரியாகிறது ஒருத்தன் கெட்டு போனா ஒருத்தன் அவன் கெட்டதுக்கு காரணம் என்னங்கிறீங்க வார்த்தைகள் தான் யார் யாரையோ சொல்லி என்னென்னத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க குழந்தையிலிருந்து அந்த அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுக்குள் ஒரு நம்பிக்கை ஃபார்ம் ஆகிடுது அந்த நம்பிக்கையை அவனை தவறு செய்ய தூண்டுகிறது அவன் அப்போ திரும்ப நம்ம சரி பண்றதுன்னா எப்படி பண்ண முடியும் வார்த்தையிலே போதும் அவனை கூப்பிடு திரும்ப வார்த்தைகளை சரியா பிளேஸ் பண்ணு சரியாக போய் அவன்கிட்ட திரும்ப இன்ஸ்டால் பண்ணு அது போய் அவன் தலையில உட்காந்துச்சுன்னா அவனுடைய மனசுல அறிவில் உட்காந்துச்சுன்னா மிஷின் சரியா வேலை செய்யாது இதாவது இதுதான் ரொம்ப ஹை டெக்னிக் இதெல்லாம் இது தெரியாம இப்படி ஒரு மெத்தட் இருக்கிறது தெரியாம மக்களை சரி பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு பேர் தான் எஜுகேஷன் எஜுகேஷன்னா என்னன்னா சரியான வார்த்தை அதாவது இது வந்து இது விளக்கப்பொருள் வார்த்தைக்கான விளக்கம் இல்லை இது வந்து அதனால் அடையப்பட வேண்டிய பொருள் என்னென்னா கல்வி எஜுகேஷன்னா வார்த்தைகளின் மூலம் அறிவை சரியாக கட்டமைத்தல் அவ்வளோதான் அதுதான் எஜுகேஷன் எஜுகேஷனுங்கிறது இன்ஸ்டாலிங் ஏ சாஃப்ட்வேர் அவனுக்குள்ள அதை இன்ஸ்டால் பண்ணுறது தான் எஜுகேஷனுடைய வேலை அப்புறம் அந்த மிஷின் தானாக வேலை செய்யும் அதுக்கு தான் குறிப்பாக இந்த ஆறுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் இருக்கிறது ஆறுலேருந்து பதிமூணு வயசு வரைக்குங்கிற பீரியட் வந்து ஒரு குருநாதன் இந்த மிஷினை அமைக்கணும் அவனுடைய அறிவுக்குள்ள மனசுக்குள்ள அப்புறம் ஆறு வயசு வரைக்கும் பெற்றோர்கள் அமைக்கணும் வீட்டில் இருக்கிறவங்க இது ரெண்டு இந்த ரெண்டும் மிக முக்கியமான பாயிண்ட் இந்த பீரியடை வேறு எதுக்கும் பயன்படுத்துறது நல்லது கிடையாது வேறு எதுக்கும் பயன்படுத்தினாலும் இதில் உள்ள எஃபர்ட் குறைஞ்சிடும் அப்புறம் இந்த பீரியடுக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சுக்கிட்டா நல்லது செஞ்சு கொடுத்துட்டா செஞ்சு முடிச்சுக்கிட்டான்னா அவனுக்கு செய்ய தெரியாது என்ன செய்யறதுன்னு அவன் அவனை பொறுத்தவரை தனக்கு என்ன தேவைன்னு தெரியாது ஒருத்தன் வார்த்தைகளால் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொள்ள தெரியாது அடுத்தவங்க பேசி தானே புரிஞ்சுக்கிறான் நானே பேசி நானே புரிஞ்சுக்க முடியும் குழந்தை குழந்தை வந்து தானாகவே பேசிக்கிறது முடியுமா வீட்டுக்குள்ளே தானாகவே எண்ணங்களை வளர்த்துக்க முடியுமா இல்லை கிடையாது அடுத்தவங்க தான் வளர்க்கணும் நல்ல எண்ணத்தையும் சரி கெட்ட எண்ணத்தையும் சரி மற்றவங்க தான் வளர்த்தணும் அப்போது பெற்றோர்கள் கவனமாக இருந்து குருநாத்தர் கவனமாக இருந்து நல்ல எண்ணங்கள் ஒரு மக்கள் வருமாறு அந்த மிஷினை டிசைன் பண்ணணும் எப்படி பண்ணுறது வார்த்தைகள் தான் செயல்கள்ங்கிறது கூட ரெண்டாவது பல பேர் என்னென்னா நல்ல செயல்களை குழந்தைகளை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன் இதுதான் பைத்தியகரத்தனமானது நற்செயல்கள்ங்கிறது ரெண்டாவது நல் விளக்கங்கள் தான் ஒன்றாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து சுவாமி கும்பிட்றது கற்றுக்கணும் நற்செயல் கற்றுக்கணும் ஆனால் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா பத்து பாயிண்ட் பலன் கிடைக்கும் அப்படின்னா நீ அந்த செயலை என்கரேஜ் பண்ணி விளக்கம் விளக்கமாக சொல்கிற இப்படி சாமி கும்பிடு அப்படி சாமி கும்பிடு ஏன் தெரியுமா இப்படி செஞ்சால் நம்ம நல்ல புத்தி வரும் நல்ல திறமை வரும் நல்ல எண்ணம் வரும் எல்லாரும் நம்மளை பாராட்டுவாங்க தெய்வங்கள்லாம் சும்மா இல்லை கேட்டால் கொடுக்கும் இந்த மாதிரி அந்த பிரார்த்தனை செய்வதை பற்றி வர்ணித்து புகழ்ந்து பேசுகிறார்கள் பெற்றோர்கள் இப்ப பிரார்த்தனைங்கிற செயல் பத்து பாயிண்ட் பலனை கொடுக்குதுன்னா இந்த பிரார்த்தனை விளக்கங்கள்லாம் எவ்வளவு தெரியுங்களா பலன் கொடுக்கும் தொண்ணூறு பாயிண்ட் பலன் கொடுக்கும் அப்போ செயல் கொஞ்சம் தான் பலன் கொடுக்குது ஆனா அந்த செயல்களின் துணையுடன் தான் விளக்க வேண்டும் செயல் இல்லாம விளக்க முடியாது முதல்ல செயலுக்கு தான் ஒருத்தரை தூண்டணும் முதல்ல உட்கார வச்சு விளக்கம் கொடுத்தா ஓடி போயிடும் ஈஸி என்னன்னா செயலை செய்யறதா கண்மூடித்தனமாக ஒரு செயலை செய்யறதுங்கிறது ஈஸி நீங்கள் குழந்தைங்க பாருங்க நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதை அப்படியே காப்பி அடிப்போம் நம்முடைய பேச்சை காப்பி அடிக்க முடியாது அது இன்னும் கஷ்டம் நம்முடைய எண்ணங்களை காப்பி அடிக்க முடியாது அது இன்னும் இன்னும் கஷ்டம் முதல்ல எது காப்பி அடிக்க முடியுது நம்முடைய உடல் சார்ந்த செயல்களை காப்பி அடிக்க முடியுது பார்த்து செய்வாங்க அதில் தான் என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் பண்ணிட்டு அப்புறம் பேச்சினால் அவனை வந்து கட்டமை அப்புறம் அதன் துணையுடன் மனதினால் கட்டமை படிகள் இந்த படியை பயன்படுத்தி கொண்டு நம்ம அந்த பதிமூணு வயசு வரைக்கும் குழந்தைகளை வந்து மேனேஜ் பண்ணிடணும் பண்ணிட்டா மிகப்பெரிய உதவி அவங்க வாழ்க்கையில் சமைச்ச உதவிகள் மிகப்பெரிய ஒருவேளை பதிமூணு விட்டால் என்ன சார்னா இருபத்தொன்று இருபத்தொன்னுக்குள்ள இருபத்தொன்னுக்கு அப்புறம்லாம் இதை செய்கிறது சிறப்பு அதனால தான் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பத்திரிகைலாம் பிடிச்சா எனக்கு ஒரே சிரிப்பாக வரும் ஸோ இந்த பசங்க என்னமோ தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்ருக்காரு இன்றைக்கி குற்றங்கள் அதிகமாக ஒரு பசங்க சும்மா சில்லறத்தனமான தப்பு அதிகமாக பண்ணுறாங்க சும்மா ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் வந்து பன்னெண்டு வயசு பொண்ணு கையை பிடிச்சி எடுத்துட்டார் ஏன் அதுக்கு என்ன பண்ண அந்த ஆளை பிடிச்சி ஜெயில போட்டேன் ஏன் நீ ஜெயில நீ பண்ண வேண்டியதெல்லாம் சொசைட்டியில் அந்த ஆள் வளரும் பொழுது நீ என்ன பண்ணுன்னு போய் பாரு அதனால ஸ்கூலுக்கு போகும்போது என்ன கிடைச்சதுன்னு பாரு அதனால காலேஜ் போகும்போது என்ன கிடைச்சதுன்னு பாரு அங்கெல்லாம் தப்பு நடத்தி விட்டுட்டு அவர் மனசுக்குள்ளே வெளியே வளர்த்தி விட்டு அதை கடை அதை செஞ்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அடைப்பு வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடியது தூக்கம் போட்டுட்ருக்கு அப்புறம் அந்த பொண்ணை பார்த்தா கையை பிடிச்சிருந்தாரு அப்புறம் அந்த பொண்ணு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தான்னு தெரியல என்ன மாதிரி நடந்ததுன்னு தெரியல இதெல்லாம் கிறுக்குத்தனம் இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அவரை பிடிச்சி ஜெயிலு போடு அப்புறம் முப்பது வயசு ஆள் வந்து என்னமோ பண்ணார் இருபத்தஞ்சி வயசு கல்லூரி மனம் என்னமோ பண்ணார் பஸ்ஸில் போகிற பொண்ணு கொடுத்து விட்டால் இதெல்லாம் வந்து நீ இன்ஸ்டால் பண்ணுறது சரியாக இருந்தால் அந்த மிஷின் சரியாக வேலை செய்யும் இன்ஸ்டால் பண்ணவன குறை சொல்கிறதுக்கு அது கேட்கறதுக்கு ஆகுது என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா செய்வேன் இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் ஃபுல் பலத்தோடு இருக்குன்னு வச்சுப்போம் இந்தியாவில் நான் நானூற்றி ஐம்பது சீட்டோடு இருக்கேன்னு வச்சுப்போமே ஃபுல் அதிகாரம் இருந்தால் நான் யாராவது ஒரு பையன் ஒரு ஸ்டூடெண்ட்டு தப்பு பண்ணேன்னா என்ன தெரியுங்களா செய்வேன் அவனுடைய வாதியார் வச்சு செய்வேன் அவங்க அம்மா அப்பா என்ன தெரியுங்களா பண்ணுவோம் நடு ரோட்டில் கட்டி வச்சு சாட்டையால் அடித்து தோலை உரிப்பாங்க என்ன அங்கே தான் ஆரம்பிக்கும் அதை விட மறக்காமல் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா அவனுக்கு யாரெல்லாம் சிலபஸ் இருந்தானோ அவனெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடும் ஸோ இவங்க பண்ணது தான் அவன்கிட்ட வெளிப்படும் இதெல்லாம் விட்டுட்டு அவன் இங்கே என்னமோ ஒரு கலாட்டை பண்ணான்னா அவனை பிடிச்சி பனிஷ் பண்ண இது என்ன இதெல்லாம் பாவம் அதெல்லாம் அதனால தான் இந்த அறிவு இருந்ததுனால தான் மன்னர்கள் அந்த காலத்தில் பெரிய தண்டனைகள்லாம் கொடுக்கும் நம்ம வரலாறு புத்தகத்தில் படிக்கிறோம் மன்னர்கள் காலத்தில் தண்டனைகள்லாம் குறைச்சலாக குறைச்சலாக இருந்தது காரணம் என்ன இதுதான் ஏன்னா அவருக்கு தெரியும் தப்பா அவன் பக்கம் கொஞ்சம் தான் என் பக்கம் அதிகம் யாருக்கு ராஜாவுக்கு தெரியும் எஜுகேஷன் சரியாக போய் கிடைக்கல அவனுக்கு போய் ரீச் ஆகல அப்போ என்ன பண்ணுறாரு அடுத்த உடனே எஜுகேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு நாடகம் போடுறவங்க சொற்பொழிவு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து என்கரேஜ் பண்ணுறாரு அவங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறாரு நிறைய நன்கொடைகள் கொடுக்குறாரு அதனால தான் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இவங்களுக்குலாம் நிறைய வாரி கொடுத்தாங்கன்னா காரணம் என்ன எஜுகேஷன் தான் ஒரு நாட்டு உயிர் நாடுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால அவர் என்ன பண்ணாருன்னா பிராமணர்கள் ஞானிகள் இவங்களுக்குலாம் வாரி வாரி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சா அதை வச்சுட்டு இந்த காரியம் தான் பண்ணுவாங்க வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும் அதில் ஒன்றும் பண்ண முடியும் இந்த காரியத்தை இந்த இப்படி நல்லா பண்ணுறது அப்போ வீட்டில் ராஜா என்ன பணம் கொடுத்துருக்காரு வீட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி பத்து பேர் வந்தால் தங்க வைக்கிற மாதிரி பத்து பசங்களுக்கு பாடம் நடத்தலாம் இன்னும் கொஞ்சம் படம் வந்துச்சுன்னா நூறு பேர் தங்குற மாதிரி இடம் நூறு பேரை தங்க வச்சு பாடம் நடக்கும் அவ்வளோ பணம் இருந்தால் அவங்களுக்கு தவிர வேறு ஒன்றும் தெரியாது மன்னர்கள் கிடைச்ச பணம் கிடைச்ச வருமானத்துலலாம் இதுதான் அதிகமாக பண்ணும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகிட்ட போய் கேட்டால் என்ன பண்ணுவான் பணத்தை அறவிட்டு அனுப்புவான் உங்களுக்கு காட்டை கெடுக்கிற ஆளுகள் பணம் என்ன இதுக்காக இருக்குது ரோடு போகிறதுக்கு இருக்குது கக்கூஸ் கட்டுறதுக்கு இருக்குது சரி சரி கட்ட நல்லா இருக்கு ஸோ அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த நேக்கா லாவகமாக என்னமோ ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க வரமாட்டேங்குது பெரியவங்க சொல்லி எனக்கு <laughs> ஒரு பாலிஷாக தான் குழந்தைகள்லாம் ரொம்ப வந்து டைட்டாக ஒரு நேக்கா நேக் போக்கா நேக்கு கேட்கா எஜுகேஷன் தான் மெயின் இல்லையா எஜுகேஷன் தான் மாற்றணும் அது கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி விட்டுட்டா போதும் அந்த மிஷின் அப்படி தான் வேலை செய்யும் நம்ம அதாவது இதுக்கு இன்னொரு மனநிலை நமக்கு வேணும் மிஷின் கிட்ட குறை இருக்க முடியாது சார் மிஷின் தப்பு பண்ண ஒரு கம்ப்யூட்டர் தப்பாக வேலை செய்யுதுன்னா கம்ப்யூட்டர் மிஷின் மேலே தப்பு கிடையாது ஆனால் மிஷின் தானே சார் தப்பு பண்ணுது மெஷினை இன்ஸ்டால் பண்ண எங்கிட்ட தப்பு அல்லது டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் மேலே தப்பு அப்போ சாஃப்ட்வேர் தப்பு தானே சாஃப்ட்வேரில் தப்பு இல்லை அப்பயும் ஒரு நல்ல டெக்னீஷியன்னா சாஃப்ட்வேர் தப்பு சொல்ல மாட்டான் எங்க தப்பு சொல்லுவான் சாஃப்ட்வேர் டிசைனர்கிட்ட தான்ப்பா தப்பு இருக்குது சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் நீ எப்படி டிசைன் பண்ணி அப்படி வேலை செய்யுது அப்போ சாஃப்ட்வேர்கிட்ட தப்பு இருக்குன்னா கூட சாஃப்ட்வேர் டிசைன் சாஃப்ட்வேர் டிசைனிங்கில் தப்புன்னு கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு இன்னும் சூக்மமான அறிவு இருக்கு அப்போ எங்கே போனாலும் சுற்றி சுற்றி எங்கே வரணும் கடைசி தப்பு the method of teaching method of handling அதில் தான் தப்பு இருக்குன்னு நீ கொண்டு வந்துட்டீங்கன்னா சரியான இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கு கீழே எங்கே இருந்தாலும் அந்த அளவுக்கு அறிவு குறைஞ்சிட்டு போகுதுன்னு சாதாரண நாளில் என்ன சொல்கிறான் சார் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க கரெக்ட் சாதாரண நாள் அப்படிதான் தான் சொல்லுவான் ரைட் ஆனால் கம்ப்யூட்டர் மெக்கானிக்கும் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்ன என்ன அர்த்தம் அவர் மெக்கானிக்கே இல்லைன்னு அர்த்தம் அது ஓ கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சா நான் போன தடவை செஞ்சதில் எதோ தப்பு வச்சுருக்கிறேன் அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ் கூட ரிப்பேர் ஆகிடலாம் அப்படின்னா என்ன அந்த ஸ்பேர் பார்ட்ஸும் மாற்றும் அப்படின்னா என்ன ரிப்பேர் ஆகாத ஸ்பேர் பார்ட்ஸை கண்டுபிடிச்சிருந்தாக்க ஒன்று கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகாது அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற திறமை நமக்கு இன்னும் வரல நம்ம விஞ்ஞானம் இன்னும் வளரல ஓகே இப்போதைக்கு ரிப்பேர் ஆகிற மாதிரி தான் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும் மாற்றிக்கிட்டே இருப்போம் சார் பிரச்சனை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்யும் அப்போது அந்த ரிப்பேருடைய காரணம் மூலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ மூலம்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது நம்ம நாட்டில் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா குறிப்பாக இந்த ஞானத்தினால்தான் கட்டமைக்கப்பட்ட நாடு இது அப்போ இதில் பிரச்சனை நடந்திருக்குன்னா அந்த ஞானத்தை எடுத்து கொடுக்கும்போது மிஸ்டேக் ஆகிடும் அந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அதில் வந்து மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படியே படிப்படியாக படிப்படியாக தவறு நடந்துகிட்டே போய் கடைசியில் இருக்கிற புரிஞ்சுக்கிட்ட தப்ப போய் இன்றைக்கி வந்து அது கிராஸ் லெவலில் வந்துடுச்சு ரொம்ப கடைசி நிலைக்கு வந்து ரொம்ப தரக்குறைவான தவறுகளெல்லாம் ரொம்ப உறுதியாக மெலிஞ்சி கிடக்கக்கூடியதாக ஆயிடுச்சு இப்போ திரும்ப சரி பண்ணுறதுக்கு தற்காலிக தீர்வு நமக்கு வந்து தேவை இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் தற்காலிக தீர்வே தீர்வுன்னு பிடிச்சிட்டு இருந்தா அது நல்லது கிடையாது தற்காலிக தீர்வெல்லாம் சும்மா ஒரு இதுக்கு பசியோடு வந்திருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறீங்க உடனடியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க சமைச்சு சாப்பிடலான்னு அந்த சமையல் ஆகிற வரைக்கும் பசி தீர்க்க முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரு கள்ள ஒரு ஜூஸோ அதனால் அதை கொடுத்து நம்ம திரும்ப அவனுக்கு அற விடக்கூடாது அப்புறம் என்ன பசிக்குது இப்போ தான் அவனுக்கு ஜூஸ் கொடுத்துருக்கேன் அது ஒரு தற்காலிக தீர்வு அதை பண்ணிட்டு உடனடியாக சமையல் செய்ய ஆரம்பி தற்காலிக தீர்வுகளை ஏற்படுத்திட்டு நிம்மதியாக இருக்கக்கூடாது அது திரும்ப பழைய டெக்னிக் என்னமோ அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு உடனடியாக திட்டமிட வேண்டும் தற்காலிக தீர்வு கொடுத்து பசியை தீர்த்த உடனே நம்ம அதுக்குள்ளே போயிடணும் அதுதான் சிறந்த வைத்தியம் நன்றி இதெல்லாம் எந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் இதெல்லாம் வந்து இந்த ஸ்வயா பிரகிருத்தியா நியத்தாகா இதை சரியாக புரிஞ்சுக்கலன்னா இது வந்து மிகப்பெரிய பிராமிகளை புரிஞ்சிக்காம தான் இன்றைக்கி நம்ம கல்ச்சர் மிகப்பெரிய விஷயத்தில் இருக்குது இதில் இந்த இந்த பொருளை வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த வார்த்தைகளை இப்படி புரிஞ்சுக்கணும் பிரகிருத்தியா நியத்தாகா அப்படிங்கிறதும் ஒரு வாக்கிய அமைப்பு இருக்குது அதுக்குள்ள ஸ்வயா பிரகிருத்திய நியத்தாகா அப்படின்னும் ஒரு வாக்கிய அமைப்பு இருக்குது அதுக்குள்ள அதுக்குள்ள ரெண்டு வாக்கியம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டா இந்த இது புரியும் எனக்கே எப்படி எடுத்துருந்து எடுத்ததுன்னு கூட தெரியல அந்த மாதிரி சிக்கலான வாக்கியம் இது ரொம்ப பொருள் புரிஞ்ச வாக்கியமாக ஏன்னா கடைசியாக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதுன்னா ஒருத்தனை குறை சொல்லி நம்ம என்ன தான் புரியும் இது இவ்வளோ விளக்கமும் ஒருத்தனுக்கு புரியலன்னா கூட கடைசி கேள்வி என்ன என்னோட கேள்வி சரிப்பா பரவாயில்ல விடு நீ அவனை குறை சொல்லி உனக்கு என்ன கிடைச்சி அவனை குறை சொல்லி குறை சொல்லி டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி கீழாக பேசி பேசி உனக்கு என்ன கிடைச்சது அது என்ன கிடைச்சது அவனை விட்டு ஓடலாம் அதான் மிச்சம் ஆனால் ஒரு நன்மை கிடைச்சது சார் அவனை ரெண்டு திட்டு திட்டிட்டு நான் ராத்திரி நிம்மதியாக தூங்கினேன் சார் அதுக்கு தான் ஒரு நன்மை கிடைச்சது அவனை திட்டினதில் உண்மையாக அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக இல்லை சரி பரவாயில்ல உனக்கு அதில் சந்தோஷம்னா பரவாயில்ல பண்ணி திட்டுப்பா அப்புறம் உன்னுடைய சந்தோஷத்தை முக்கியம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது உனக்கு சந்தோஷம் தான் நீ பரவாயில்ல திட்டிச்சு என்னால் அவனுக்கு எவ்வளோ ஆறுதல் சொல்ல முடியும்னு நான் ட்ரை பண்ணுறாங்களே என்ன பண்ணுறது அப்படிதான் இருக்கு நிலம் இவங்களாம் திட்டுறதுல சுகம் காட்டுறவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் இடம் கொடுத்து மதிப்பு கொடுத்து அவைகளை கையாண்ட போதும் கையாண்டது கற்றுக் கொடுத்தா போதும் எதையும் விலை பண்ணுறது இல்லை அது கீழான உணர்ச்சியோ மேலான உணர்ச்சியோ நான் சொல்லும்போது கீழான உணர்ச்சிகள் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறோம் மேலான உணர்ச்சியை வளர்க்கறது முயற்சி பண்ணு அப்படி தான் சொல்லுவேன் இப்போ கூட நான் விளக்கம் பண்ணும்போது பாவ புண்ணியத்தை விளக்கம் சொல்லும்போது நீங்கள் பார்த்துருக்கேன் என்ன கூடியவரை புண்ணியங்களை அதிகமாக சம்பாதிக்க முயற்சி செய் கூடியவரை பாப்பங்களை செய்யாமல் இருக்க முயற்சி செய் அப்படியே தவிர்க்க முடியலனாலும் அந்த பாப்பங்களை குறைப்பதற்கு என்ன செய்யணும்னு பாரு முயற்சி ஆமாம் அந்த வார்த்தைகள் தான் இதுதான் சுருக்கமாக இந்த விளக்கத்தை இவ்வளோ நேரம் ஏன் விளக்கமானு சொல்கிறதுக்கு பதிலாக சுருக்கமாக என்ன சொல்லுவாங்க புண்ணியம் செய்ய பாவம் செய்யாது இப்படி இது வந்து இது இந்த வார்த்தையை வந்து இவ்வளோ விளக்கத்தை சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நெருக்கடியில் எவ்வளோ நாள் சொல்கிறது புண்ணியத்தோட பண்ண பாரு பாவம் பண்ணாம அப்படின்னு நான் சொல்லலாம் அவ்வளவு விளக்கம் தெரிஞ்சவன்ட்டு இப்படி சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் வட்டி இப்படி சொன்னால் என்ன பண்ணுவான் இவர் பேச்செல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து விடாது சார்னு முடிவு அப்போ என்ன பண்ணணும் அப்போ எந்த இடத்துல முழுமையாக விளக்கணும் எந்த இடத்துல கொஞ்சமாக விளக்கணும்னு தெரியும் ஏற்கனவே முழுமையாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறவங்கள்ட்ட தலைப்பை சொன்னாலே போதும் பிடிச்சுப்பான் அவன்கிட்ட வந்து புண்ணியம் பண்ணுப்பா பாவம் பண்ணாதான்னு சொல்லியிருக்கல அப்படி சொல்லிட்டு போனான் ஆனால் எந்த விளக்கமும் சொல்லாதவன்கிட்ட சொல்லப்படாதவன்கிட்ட இது வரைக்கும் நான் எந்த விளக்கத்தையும் கற்றுக் கொடுக்கலங்கிற அவன்கிட்ட போய் நான் வந்து புண்ணியம் பண்ணு பாவம் பண்ணுவேன்னு சொன்னால் அவனால் முடியாது அப்போ அவன்கிட்ட விளக்கத்தை முழுசுக்கு கொடுத்து தான் எல்லாம் டீச்சிங்கில் யார் யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் இருக்கு எவ்வளோ பேசுகிறவங்களுக்கு இருக்கு அளவு இருக்கு இப்போ எல்லாமே எஜுகேஷன் தான் பேஸ் அத்தனை குழந்தைங்களுக்கு அத்தனை பேர் வெளியில் வர்றாங்க அத்தனை குற்றவாளிகள் வெளியில் வர்றாங்க அப்போ குற்றவாளிகிட்ட அவங்க குற்றவாளிகள் இல்லை உருவாக்கிட்டு விஷயம் தான் உருவாக்கிட்டு இருக்கு ஒட்டுமொத்த கட்டமைப்பு சம்பளம் கொடுத்து குற்றவாளிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க அவன்கிட்டயே பணத்தை வாங்கி பெற்றோர்கள்ட்ட பணத்தை வாங்கி அந்த பணத்தை இவனுக்கு சம்பளமா கொடுத்து அவங்க வீட்டு பணம் கொடுத்தவனுடைய குழந்தை குற்றவாளியாக்கி அனுப்பணும் இது மேல என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கு இது எவ்வளவு பெரிய திறமை பாருங்க முழுக்க ஒன்னா நம்பர் பெரிய இடம் அதை பார்த்து சிரிக்கிற தேவை ஏதோ இவங்க நாட்டுக்கு நன்மை செய்வதை நினைச்சுக்காங்க அவங்க மனசு பார்த்து நன்மை செய்யறதா நினைச்சிட்டு இருக்காங்க நடக்கிற ரிசல்ட் பார்த்தா மிகப்பெரிய துரோகம் பட் இன்னைக்கு அந்த ரிசல்ட் தான் பார்க்குறாங்க ரிசல்ட்னா தற்காலிக ரிசல்ட் நான் இதில் இந்த எஜுகேஷனில் கொடுத்துட்டு இருந்தா நான் சர்வே ஆக முடியாதுன்றாங்க அதான் இதில் என்னன்னா சர்வே ஆக முடியாத சூழ்நிலையிலையும் இந்த எஜுகேஷன் தான் கொடுத்துச்சு கொடுத்துச்சு இதுதான் சதிங்கிறது இந்த சதி பிரிட்டிஷ்காரன் வச்சது உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது சூக்மமான சதி உன்னை வந்து கையாளாகாதவனா ஆக்கிறதுக்கே இந்த எஜுகேஷன் தான் பண்ணி விட்டு பண்ணியிருக்கு சொசைட்டியவே அப்படி பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப அந்த டெக்னிக் மூலமாகவே அடுத்த தலைமுறை இன்னும் இன்னும் கையாளாகாதவனா இருக்கு நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் இல்லாமல் எல்லாரும் கால தான் நின்றாங்க யாரும் வந்து இந்த எஜுகேஷன் இந்த எஜுகேஷன் நம்ம நாட்டிலுடைய எஜுகேஷன் வேறு அந்த எஜுகேஷன் என்ன பண்ணுச்சுன்னா தன்கால வச்சு தனக்கு வந்தது கூடவோ குறைச்சலோ அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சந்தோஷமா வாழ வச்சு ஆனா அதே சமயம் இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எல்லாம் ஒருத்தர் அளவு பண்ணிச்சு அதனால தான் பணக்காரர்கள் வந்திருந்தாங்க நம்ம நாட்டில் ஆனால் அதே சமயம் ஒருத்தன் பணக்காரனாக முயற்சி பண்ணி தோத்து போன கூட அவன் வருத்தப்பட மாட்டான் அதுதான் இந்த எஜுகேஷன் குற்ற உணர்ச்சி இருக்காது ஆக நான் தப்பு பண்ணிட்டேன் அதுதான் இந்த எஜுகேஷனுடைய சிறப்பு ஆனா இவன் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டான்னா இவன் குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கானேங்கிறது தான் அவனுக்கு கொஷின் அது எஜுகேஷனாலன்னு அவனுக்கு தெரியல அவன் என்ன பண்ணிட்டான்னா அது ஒரு பெரிய மெச்சூர்டு ஸ்டேட்னு புரியல அவனுக்கு பக்குவப்பட்ட நிலைன்னு புரியல இவன் வந்து இவன் எப்படி வருத்தப்படாம இருக்கான் அதை தான் அவன் வந்து கேள்வி கேட்டான் அவன் உண்மையிலேயே அந்த கேள்வி கேட்டதும் அறியாமையினால தான் அவன் கேட்டான் அதனால அவன் என்ன பெரிய வச்சுட்டான்னா இவன் அறியாமையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அதை நம்மளால அறிவு கொடுத்து பிடிச்சிட்டான் ஆமாம் அறியாமையில் தான் இருந்துட்டாங்க அது உண்மையிலே அறியாமையில் கிடையாது அது அறிவினால் நம்ம வருத்தப்படாமல் இருக்கிறது திறமையா வருத்தப்படுறது திறமையா வருத்தப்படாமல் இருக்கிறது திறமை நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால அந்த திறமைக்கு மதிப்பு இருந்து கையாண்டிட்டு இருந்தோம் இவன் என்ன பண்ணிட்டான் நம்மால் கீழே விழுந்துட்டு வருத்தப்படாமல் தொடச்சிட்டு போயிட்டு இருக்கிறது வந்து எஜுகேஷன் இல்லாததுனால அறியாமையில் நினச்சிட்டான் அறியாமையில் இவன் வந்து வருத்தப்படாமல் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு நமக்கு சொல்லி நம்மால் நம்பிட்டான் நம்மளும் ஆரம்பத்தில் ஒத்துக்கல நீங்கள் வெள்ளக்காரன் நம்ம ஆளுகளை இப்படி மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உங்களுக்கு தெரியாது அது அவனுடைய தவம் அந்த தவம் தான் பலன் கொடுத்துட்டு இருக்கு உண்மையிலேயே உண்மையை நான் சொல்கிறேன் நீங்கள் யாராவது எண்பது தொண்ணூறு வயசில் இருந்தாங்கன்னா நீங்கள் பேசி பாருங்க அன்னைக்கு வெள்ளக்காரன் வேலைக்கு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டான் வேலைக்கு வாங்க வேலைக்கு வாங்க இவங்களாம் வர முடியாது நான் கவர்மெண்ட் வேலைக்கு நான் நல்ல சம்பளம் தரேன் பென்ஷன் தரேன் போனஸ் தரேன் எல்லாம் சொன்னேன் யாரும் போகலையே வீட்டு வேலையை விட்டுட்டு அவனா அங்கே போவேன் போல யார் கவர்மெண்ட் வேலைக்கு ஆளே கிடையாது அதே போல் பள்ளிக்கூடத்துக்கும் ஆளை வெள்ளக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கும் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டாங்க யாரும் அனுப்பலையே அதே அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவான் ஐயே நம்ம அப்படின்னாங்க அதே தான் லூஸ் பசங்க என்ன பண்ணிட்டு அதெல்லாம் அனுப்பாது எல்லாம் தெளிவாக தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கிறதுக்காக அவங்க அவ்வளோ பல்ட்டி அடிச்சிருக்கான் அவ்வளோ டான்ஸ் ஆடிருக்கான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் நம்ம மக்களை நம்ம வேலையை போட்டுட்டு அவங்க வேலைக்கு வர வைக்கிறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் உண்மையிலே அந்த விஷயத்தில் பார்த்தா அவன் பண்ணது தான் அவன் எடுத்துக்கிட்ட பெயின்லாம் பார்த்தா நம்மளால கருந்து கற்பனை பண்ண முடியாது யாருக்கா சந்தேகம் இருந்தால் இப்போ இந்த ஊட்டியில் போய் பார்க்கலாம் கோத்தகிரியில் சலிவன் பில்டிங்னு ஒரு பில்டிங் அந்த பில்டிங் போக அங்கே உள்ள ஸ்டாஃப் அந்த ஊர் மக்கள் தான் வேலை செய்கிறாங்க அங்கே நம்ம ஊரில் சலீவன் வீதின்னு ஒரு வீதி இந்த காந்தி பார்க்கிட்ட அந்த சலீவன்கிற ஒரு ஆள் ஒரு பிரிட்டிஷ்காரர் அந்த பில்டிங்கில் தங்கியிருந்தான் தங்கிவிட்டு அந்த வெள்ளக்காரனுடைய ஸ்டாஃபாக இருந்தான் அவன் பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம நினச்சா நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுறோம் அந்த சலீவன்கிற ஒரு ஆள் ஒரே வெள்ளக்காரன் வெள்ளையனால இங்கே அனுப்பப்பட்டான் ஸ்டாஃபாக போகிற வழியில் இங்கே தங்கியிருந்தார் அதனால் அந்த வீதிக்கு பேர் சலிவன் வீதின்னு ஆயிடுச்சு அப்புறம் அந்த கோத்தகிரியில் போய் தங்கிக்கிட்டு அந்த பில்டிங் முதல் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் சிமெண்ட் கட்டடம் அதுதான் நீலகிரி மலையிலேயே காங்கிரீட் பில்டிங் அதுதான் அந்த ஒரு ஆள் அது எப்படி கட்டுறதுன்னு அந்த மக்களுக்கு தெரியாது அந்த சிமெண்ட்டை வர வச்சு அந்த க அந்த மக்களுக்கு கட்டுறது கற்றுக் கொடுத்து அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் அந்த இடத்துல தங்கிக்கிட்டு ஊட்டிக்கு நடந்து போகிறார் ஊட்டிக்கு நடந்து போகிறார் சார் டெய்லி நடந்து போகிறார் நடந்து வர்றார் கோத்தகிரியிலிருந்து ஊட்டி நடந்து போய் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஊட்டி டவுனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு சாதாரண விஷயம் கிடையாது அன்னைக்கு வண்டி வாகனம் கிடையாது எதுவுமே கிடையாது எதுவும் தெரியாத மக்கள் மூடி